विश्वातारं गगनसदृशं मेघवर्णं सुभाङ्गं लक्ष्मीकान्तं दमणनयनं योगिकृत्याहम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनादम् स्वामी यज्ञात्वामृतमनुसृते பன்னெண்டுல என்ன பேசுறாரு அப்படின்னா ஏஎம் அப்படின்னா என்னன்னு பேச போறேன் அப்படின்ட்டு ஏஎம் எத்தத் பிரவக்ஷ்யாமி यज्ञात्वामृतमश्नुते अनादिमत्परं ब्रह्म न सत्तन्नासदुच्यते அப்படி ஆரம்பிக்கிறார் இன்னும் நீளமும் போகும் பாட்டு ஞேயம் ஞானம்னா என்ன அறியும் சாதனம் சரியா இது கொஞ்சம் ஸ்பீடு குறைக்கல இப்போ வெயில் அடங்கிடுச்சு குறைக்க முடியாது அப்படி லேசாக ஒன்று ஆ ரைட்டு இந்த ரெண்டு வார்த்தையும் புரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் இது மனசில் நிலை ஈஸியாக இருக்கும் ரெண்டு வார்த்தைகள் ஞானம் ஞேயம் ஞானம் அறிவது ஞேயம் அறியப்பட வேண்டியது அப்படி ஞேயம்னா அறிய வேண்டியது ஞானம்னா அறியும் சாதனம் ஞேயம் அறியப்படுவது அல்லது அறியப்பட வேண்டியது அறியப்பட்டது இதெல்லாம் ஞேயம் அந்த யாதா ஏன்னு மாறுது எப்படி அறிவது அறியப்பட வேண்டியதுன்னு மாறுது அதே மாதிரி ஞாதம் ஏன்னு மாறுது ஞானம் ஞேயம் அப்படி மாறுது அறியப்பட வேண்டியது அப்படி ஞானம் அறியும் சாதனம் இது அறியப்பட்டது ஞேயம் அப்ப ஞேயம் எத்து எத்துன்னா என்ன எதுன்னு அர்த்தம் ஏற்கனவே சில இடத்துல பார்த்தோம் எத்து எது தத்து அது அப்படி அந்த ரெண்டு வார்த்தையும் கனெக்ஷன் ஞானம் எத்து இது ஞேயம் எத்து அறியப்பட வேண்டியது எதுவோ தத்து அதனை எது அது அப்படி எத்துனா எது தத்துனா அது ஞேயம் எத்து அறியப்பட வேண்டியது எதுவோ அதனை பிரவக்ஷியாமி என்றால் நன்கு விளக்குவேன் விளக்கப் போகிறேன் அப்படின்னு பக்ஷியாமின்னா பேசுவேன் பிரபக்ஷியாமின்னா நன்றாக பேசுவேன் பிரபக்ஷியாமி அப்ப நியாயம் எதுவோ அதை பேச போகிறேன் அப்ப இதுவரைக்கும் என்ன பேசினார் அறிபவனை சரி பண்ணிக்கிறது இப்படி அறிபவன் சரியா இருந்து என்ன பிரயோஜனம் அறிய வேண்டியதே அறியறதுக்கு தான் இல்லைன்னா இது சரியா வச்சுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது என்ன அப்படி சமையல் பாத்திரம்லாம் எதுக்கு இருக்கு சமையல் செய்யறதுக்கு தான் சமையலே நடக்காது அப்புறம் சமையல் பாத்திரத்தை மட்டும் கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கான் சுப்பிரமணிய டெய்லி அவசியம் கிடையாது அப்போ அறிபவனை சரியா வச்சுக்கிறேன் அப்படின்னா எதுக்காக அறிய வேண்டியதை அறியறதுக்கு தகுதி உள்ள யந்திரமாக சாதனமாக கருவியாக வச்சுக்கதான் இவ்வளவு நேரம் பேசினாரு அப்போ அறிய வேண்டியதை பத்தி தெரிஞ்சுக்கணும் நானு அப்போ அதுக்காக இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காரு ஏயம் எத்து அறிய வேண்டியது எதுவோ தத்து பிரபக்ஷியாமே அதை பேசுகிறேன் அப்புறம் அந்த அறிய வேண்டியதை பற்றி ஒரு சுருக்கமாக ஒரு அழகான வார்த்தை சொல்றாரு எத்து ஞாத்துவா அந்த எஜ்ஜு ஞாத்துவான் இருக்கா அது ஏன் அடுத்து ஞா வர்றதுனால இத்து இஜ்ஜின்னு மாறிக்குது புணர்ச்சி வீதி முன்னாடி கூட இதே சூழ்நிலை பார்த்தோம் அப்போ அங்கே இருக்கிறது ஆக்சுவலாக எத்து ஞாத்துவா படிக்க வேண்டியது யஜ்ஞாத்வா அப்படி எத்துனா என்ன எது இங்க வந்து எதனை அப்படின்ட்டு அர்த்தம் எத்து ஞாத்வா எதனை அறிந்து அமிர்தம் அஷ்ணுதே அஷ்ணுதே என்றால் சாப்பிடுகிறான் அல்லது அனுபவிக்கிறான் என்ஜாய் பண்றான் அஷ்ணுதே எதனை அனுபவிக்கிறான் அமிர்தம் அஷ்ணுதே அமிர்தத்தை அடைகிறான் அப்படி முதல்ல அமிர்தம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் மிருத்துன்னா அழிவு அப்படின்ட்டு அர்த்தம் அழிவுனா என்ன மரணமாகட்டும் எல்லா விதமான அழிவுகள் தேவுகள் கவலைக்கான துயரத்திற்கான காரணங்கள் அதுக்கு பேரு மிருத் அமிர்த்துன என்ன இவைகளில் எதுவும் இல்லாத நிலை கவலைக்கான காரணங்கள் இல்லாத நிலை அழிவு இல்லாத நிலை மரணம் இல்லாத நிலை பயம் இல்லாத நிலை சோக்க காரணம் இல்லாத நிலை மொத்தத்தில் அந்த நிலைக்கு பேர் என்ன அமிர்தம் அதான் அமிர்த அமிர்தம் நம்ம தமிழ்ல அமிர்தம் அமிர்தம்னு சொல்லுவோம் ஸோ அமிர்தம் மிருத்துன்னு அழிவு அமிர்த் அப்படின்னா அழிவற்ற அதுல இருந்து அந்த அமிர்தாஞ்சன் அமிர்த அஞ்சன் ஸோ அறிவை நீக்குவது கவலையை நீக்குவது சிரமத்தை நீக்குவது அப்படின்ட்டு அஞ்சனம்னா பூச்சி பூசுறது அமிர்த அஞ்சனம் அப்படி வழி நீக்கி அப்படிங்கிற அர்த்தத்தில் வச்சுருக்காங்க ஸோ இங்கே எது ஞாத்வா எதனை அறிந்து ஒருவன் அமிர்தம் அஷ்ணுதே அமிர்தத்தை அனுபவிப்பானோ அதை பேசப் போகிறேன் அப்படிங்கிறார் அப்படின்னு வேணுமா வேண்டாமா இந்த ஒரு வார்த்தையே போதும் ஒரு வார்த்தையே போதும் எதை அறிந்தால் இவன் அமிர்தத்தை அடைவான் அனுபவிப்பான் இதுல என்ன அழகா ஞாத்வா அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்காரு ஞாத்வான்னா என்ன ஞானம் பெற்று ஞாத்வா என்றால் அறிந்து அப்படின்ட்டு யா அப்படின்னா அறி ஞானம் அப்படின்னா அறியும் சாதனம் ஞேயம் அறியப்பட வேண்டியது ஞாத்வா அப்படின்னா அறிந்து அப்படி ஞாத்வா அறிந்து அப்போ அதாவது இதுல ஒரு வார்த்தை புரிஞ்சுக்கணும் அமிர்தம் அஷ்ணுதே நிலையான பேரின்பத்தை அனுபவிக்கிறான் அடைகிறான் அந்த பேரின்பத்தை தான் மோட்சம்னு சொல்றோம் அப்போ அந்த மோட்சத்தை பேரின்பத்தை அடையறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இங்க அழகா ஒரு சின்ன வார்த்தையில போட்டாரு ஞாத்வா அறிந்து அறிந்துகிறது தான் இங்க வேற ஒன்றும் பெருசா கிடையாது எங்கப்பா பணம் வைக்கிறீங்க டெய்லி உன் சட்டப்பையில தான் வச்சேன் ஸோ அறிஞ்சிக்க வேண்டியதுதான் பாக்கி இங்கே ஒன்று என் சட்டப்பையில பணம் வர வைக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்னா ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லை தினம் பாக்கெட்டில் தான் இருக்கு ஆனால் நீ பார்க்கல அதுக்கு என்ன பண்ணுறது உங்ககிட்ட தான் இருக்கு அதை நீ பார்க்கல அதுக்கு என்ன பண்ணுறது அதை நீ பார்க்கணும் அப்போ இருக்கிற உன்னை அடையிறதுக்கு இருக்கிற உன்னை இவன் இல்லைங்கிறான் களிமண் இருக்கிற களிமண்ணை இல்லைங்கிறான் பானை இருக்கு சார் களிமண் எங்க இருக்குங்கிறான் இப்போ இவன் என்ன செஞ்சா களிமண் இருக்குன்னு சொல்ல முடியும் பக்கத்துல கொஞ்சம் களிமண்ணை வைக்கணும் களிமண்ணை வைக்கணும் அல்லது சுப்பிரமணி தலைவர் கடவுளை எப்படி பாக்குறதுன்னா இவர் சொல்றாரு இன்னைக்கு நீ வா நான் காட்டுறேன்னாரு என்ன பண்ணுறது உனக்கு காட்டுறேன்னாரு களிமண்ணை வைக்கிற நான் காட்டுறேன் நீ பணம் தான் பாக்குறியா ஆமா கவலைப்படாத நான் பக்கத்துல கொஞ்சம் களிமண் வச்சிருவேன் நீ களிமண்ணை பார்த்துருவேன் அது ஏற்கனவே உங்க தலையை பார்க்கற சார் கடவுளை பார்க்கறதுக்கு எனக்கு காட்ட போறாரு இருக்கிறது கலி கடவுள் தான் எல்லாமே இருக்கிறது கடவுள் தான் நீயா இருப்பது கடவுள் தான் அப்புறம் என்னத்தை போய் காட்டுறது அறிய வேண்டியதுதான் பாக்கி அதனால இவ்வளவு பெரிய ஆர்குமெண்ட்டாக அவர் ஒரு வரியில் போட்டார் சோ அது கடவுளா என்னங்கிறத பத்தி கூட அவர் பேசல இவர் இன்னும் அழகா சொல்றாரு எது ஞாத்வா அப்படி ஒன்று இருக்கு எப்படின்னா அதை அறிந்த மாத்திரத்திலேயே நீ அமிர்தத்தை அடைவாய் அப்படி ஒன்று இருக்கா சார் அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத பிரச்சனைப்பா அப்படி ஒன்று இருக்கு நீ வேணா அதை அறிந்துப்பார் என்ன ஆகுதுன்னு பார் அறிந்துக்க வேண்டியதுதான் பாக்கி அப்படி ஒரு விஷயம் இருக்கு அதை அறிந்து கொண்டாலே ஒருவன் அமிர்தத்தை அடைகிறான் அப்ப அதை அடையிறதுக்கு என்ன செய்யணும் அதை எடுத்து பிராணாயாமம் பண்ணணும் சார்னா என்ன பண்றது திரும்ப கிளாஸில் பூச்சிக்கிட்டு இருந்தா ஸோ அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கு அதை அறிந்து கொண்டால் ஒருவன் மோட்சத்தை அடைவான்னா அப்போ மோட்சத்தை அடையிறதுக்கு என்ன செய்யணும்னா அப்புறம் என்னென்னமோ பண்ணணும்னா அறிந்து கொள்ளத்தான் வேண்டும் ஒன்றும் கிடையாது ஆனால் நீங்களும் சொல்லி கொடுத்துருக்கீங்களா அப்படிலாம் ஒண்ணு நடக்கலையே அப்படின்னா இன்னும் தெளிவாக புரியுது இன்னும் எந்த அளவுக்கு தெளிவாக புரியுதோ அந்த அளவுக்கு பலன் அதாவது ஓரளவு புரிஞ்சுக்கிட்டா ஓரளவு புலன் கிடைச்சதா இல்லையா அதே தான் எந்த அளவுக்கு நல்லா புரிஞ்சுக்கிறியோ அந்த அளவுக்கு நல்ல புலன் கிடையாது வேற ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாது ஸோ எது ஞாத்வா அமிர்தம் அஷ்ணுதே எதை அறிந்தால் ஒருவன் ஞானத்தை அடையவானோ தத்து பிரபக்ஷியாமி அதனை பேச போகிறேன் அப்படின்னா இது எவ்வளவு பெரிய விஷயத்த பேச போறது அதனை பேச போகிறேன் அது எது அதுதான் நேயம் அதுதான் அந்த அறியப்பட வேண்டியது இது நான் அறிபவன் அறியப்பட வேண்டியது வஸ்து விஷயம் உண்மை மெய்ப்பொருள் அது இப்போ அந்த உண்மையை பேசுறாங்க நீ எதை அறிந்து கொண்டால் அமிர்தத்தை அடைவாயோ அந்த உண்மையை பேச போகிறேன் அப்படி சொல்லிட்டு அனாதி மத்பரம் பிரம்ம ஒரு உரையிலே முடிச்சிட்டாரு ஒட்டு மொத்த உபநிஷத்தையும் இந்த ஒரு உரையிலே முடிச்சிட்டார் வேதாந்தத்தையே அனாதி மத்து மத்துன்னு உடையதுன்னு அர்த்தம் மத்து வத்து அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல ரெண்டு பிரத்யம் இருக்கு ரெண்டுக்கும் ஒரே பொருள் தான் மத்து அல்லது வத்துன்னு இப்படி அது வந்து அது உடையவன்கிற பொருளை மாற்றும் உடையவன் உடையது உடையவள் அந்த மாதிரிலாம் பொருளை மாற்றும் இப்போ எப்படின்னா இந்த மத்துங்கிறது தான் மான்னு மாறுது மத்துங்கிறது மான் அப்படின்னு மாறும் இப்போ இந்த வார்த்தையை சொன்னால் வரும் புத்திமான் அப்படின்னா என்ன புத்தியை உடையவன் தனவான் தனத்தை உடையவன் அதே போல புத்தி மத்துன்னு சொன்னாலோ தன வத்துன்னு சொன்னாலும் ஒண்ணுதான் தனவான்னு சொன்னாலும் தன வத்துங்கிறதா தனவான்னு மாறுது அதே போல இங்க மத்து அனாதி மத்து அப்படின்னா அனாதியை உடையது அனாதியே அதனுடைய சொத்து இப்போ அனாதினா என்னன்னு பார்க்கணும் ஆதினா என்ன துவக்கம் பிகினிங் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆதி அனாதினா துவக்கம் அற்றது அனாதி அந்த தான் தமிழ்ல அனாதை சார் இவங்கெல்லாம் அனாதைங்கிறோம் அனாதை கிடையாது ஆக்சுவலா அனாதி அப்படின்னா ஆதாரம் பண்றது இவன் எங்கேருந்து தூங்கினானோ அந்த ஆதார தூக்கத்தை காணும் அப்படின்னா அம்மா அப்பாவை காணும் எங்கள் அம்மா போயிட்டு ஆரம்பிச்சா அவங்கள காணும் இப்போ அதனால அனாதி அது நம்ம தமிழ்ல அனாத அனாத ஆயிடுச்சு நிறைய வார்த்தைகள் தான் தமிழ் நம்ம நினைச்சிட்டு இருக்க தமிழ் தமிழ் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்றோம் <laughs> அது சம்ஸ்கிருத வார்த்தை அமிர்தாஞ்சன் அமிர்த அஞ்சனம் அமிர்தாஞ்சன் அப்படி அனாதி மத்து ஸோ துவக்கம் அற்றது அனாதி மத்து தனக்கு துவக்கம் என்று எதுவும் இல்லாதது அனாதி மத்து காலத்தாலும் இடத்தாலும் அர்த்தம் காலத்தாலும் துவங்குவதில்லை இடத்தாலும் துவங்குவதில்லை எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது சார் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இந்த டம்ளர் எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது இங்க ஆரம்பிச்சு இங்க முடியுது கரெக்ட் இந்த மேஜை இங்க ஆரம்பிச்சு இங்க முடியுது வீடு அங்க ஆரம்பிச்சு அங்க முடியுது பூமி அங்க ஆரம்பிச்சு அங்க முடியுது இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஆதிம இதெல்லாம் என்ன துவக்கமும் இருக்கு முடிவும் இருக்கு சரி உனக்கு கை எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது இங்க ஆரம்பிச்சு இங்க முடியுது முகம் இங்க ஆரம்பிச்சு இங்க முடியுது உன் உருவம் உடம்பு இங்க ஆரம்பிச்சு இங்க முடியுது சரி உனக்கு அறிவு இருக்கா இல்லையா இருக்கு சார் எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது அது எங்க ஆரம்பிக்குதுன்னு சொல்ல முடியாது எங்க முடியுதுன்னு சொல்ல முடியாது அப்போ அறிவு எங்க இருக்கிறது எங்கெல்லாம் அறியிறனோ அங்கெல்லாம் அறிவு அறியிற அறிகிற எல்லாம் அறிவு இருக்குது எங்க அறிவு இல்லை இதுக்கு தான் நாலாவது முகாமில் ஒரு கதை பார்த்துருக்கோம் ஒரு குருஜி ரெண்டு பையங்கள்கிட்ட கொடுத்து இதை கொண்டு போய் யாருமே பார்க்காத இடத்துல வச்சுட்டு வா அப்படின்னு சொன்னார் ஒருத்த கொண்டு போய் நைஸா ஒரு புகையில வச்சுட்டு வந்துட்டா இன்னொருத்த சொன்னா நான் எங்க போனாலும் அட்லீஸ்ட் அங்க நான் இருக்கேன் பாக்குறதுக்கு நான் இல்லாத இடத்தையே காணும் சார் எங்க போனாலும் நான் இருக்கேன் எங்க போனாலும் நான் இருக்கேன்னா என்ன எங்க போனாலும் அந்த அறிவு இருக்கிறது அறிவு எங்க இல்ல உண்மையை சொல்ல போனா என்னன்னா இந்த அறிவில் தான் எல்லாமே இருக்கு அறிவுக்குள்ளதான் எல்லாமே இருக்கு இப்போ ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவோம் எல்லாரும் கண்ணை மூடலாம் நிஜமாவே கண்ணை மூடலாம் நீங்களாம் நிஜமா கண்ணை மூடுவீங்க ஏன்னா பழக்கம் இருக்கேன் கண்ணு கிளாஸ் அடிக்கிறீங்க நான் சொல்றத கற்பனை ஒரு குழந்தை குழந்தை கையில் ஒரு சைக்கிள் பொம்மை இந்த சைக்கிள் பொம்மை எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது இந்த குழந்தையினுடைய உயரம் எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது எதுக்கு உள்ள இந்த குழந்தையினுடைய உயரம் இருக்கு அளவு இருக்கு ஒரு புஸ்தகம் இருக்கு புஸ்தகம் எந்த இடத்திற்குள் அடைப்பட்டு இருக்கிறது அதன் விளிம்புகளுக்குள் அடைப்பட்டு இருக்கிறது அந்த விளிம்பை தாண்டி புஸ்தகம் இல்லை சரியா மேஜை இந்த மேஜை எங்கே அடைப்பட்டு இருக்கிறது மேஜையின் விளிம்புகளுக்குள் அடைப்பட்டு இருக்கிறது இது எல்லாம் இருக்கும் ஒரு வீடு இந்த வீடு வீட்டின் எல்லைகளுக்குள் அடைப்பட்டு இருக்கிறது இந்த வீடு இருக்கும் வீதி இந்த வீதி இந்த அளவிற்குள் அடைப்பட்டு இருக்கிறது இது எல்லாம் இருக்கும் இந்த பூமி பூமி உருண்டை அது அதன் அளவுக்குள் அடைப்பட்டு இருக்கிறது இந்த பூமி இருக்கும் சூரிய மண்டலம் சூரியனை சுற்றி வரும் கோள்கள் எல்லாம் அதன் அளவிற்குள் அடைப்பட்டு இருக்கிறது இது எல்லாம் எங்கே இருக்கிறது இவைகள் எல்லாம் என் அறிவில் இருக்கிறது பூமி இங்கே ஆரம்பித்து இங்கே முடிகிறது மேஜை இங்கே ஆரம்பித்து ஏ முடிகிறது இந்த அறிவு எங்கே ஆரம்பித்து எங்கே முடிகிறது அறிவு எங்கே ஆரம்பித்து எங்கே முடிகிறது அறிவு எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது எல்லா அறிவுக்குள்ளதான் இருக்கு இந்த அறிவுக்கு ஆரம்பமும் இல்ல முடிவும் இல்லை எல்லா அறிவுக்குள்ளதான் அதே மாதிரிதான் இங்க அங்க இருக்கிறதா இங்கேயும் இங்க எல்லாம் அறிவு தான் அறிவுக்குள்ளதான் இருக்கு அங்க அறிவு தான் மேஜையா இருந்தது புஸ்தகமா இருந்தது குழந்தையா இருந்தது பொம்மையா இருந்தது வீடா இருந்தது சூரியனா சந்திரனா பூமியா இங்கே அதே தான் அது அறிவுக்கு எல்லை கிடையாது அறிவுக்குள்ள எல்லாம் இருக்கு அப்புறம் அறிவு எங்க இருக்குன்னு கேள்வி கேட்கக்கூடாது உனக்கு இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆனா வேற எங்க இருக்குன்னு கேட்காத ஸோ அறிவுக்குள்ள இருக்கு இப்ப எப்படின்னா அந்த பூஜை அறையில ஒரு கண்ணாடி இருக்கு கண்ணாடி பூஜை ஸ்டாண்ட் Ah. கனவு புரிஞ்சுக்கிட்டா அதான் ரெண்டுமே நிஜம் கிடையாது ரெண்டுக்குமே ஒன்று தான் ரூல் ரெண்டோடைய ரூலும் ஒன்று தான் இப்போது இந்த குழந்தை சூரிய வெளிச்சத்தில் இதை வச்சுக்கிட்டு விளையாடுறான் ஸோ இதை வச்சுக்கிட்டு லைட் அடிக்கிறான் அப்படி வெளிச்சம் வருது இதுலேருந்து வர்ற வெளிச்சம் ஆக்சுவலாக எங்கேருந்து வருது எங்கே பார்த்தாலும் இருக்கிற வெளிச்சத்துலேருந்து வருது கரெக்ட் இப்போ இதுலேருந்து அடித்தா இந்த டியூப்லைட் வெளிச்சம் கூட இதில் வருது கொஞ்சம் ஸோ இதுலேருந்து வர்ற வெளிச்சம் இதனுடைய வெளிச்சம் கிடையாது எங்கே பார்த்தாலும் இருக்கிற வெளிச்சம் இதில் பட்டு இது தம்மா துண்டு சப்ளை பண்ணுது அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அப்படி எனக்கு அறிவு இருக்குன்னு நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக என்ன தெரியுமா நடக்கிறது இந்த அறிவு ஏற்கனவே எங்கே பார்த்தாலும் இருக்குது எங்கே பார்த்தாலும் அறிவு இருக்குது அறிவு தான் எல்லாமே இருக்குது அறிவு இல்லாத இடம் கிடையாது இந்த அறிவு இங்கே எனக்கு ஒரு சூக்ம சரீரம் இருக்கு இல்லையா இந்த சூக்ம சரீரத்துடைய தன்மை என்னன்னா பிரதிபலிக்கிறது அதனுடைய தன்மை தன்மை பிரதிபலிப்பது அதன் தன்மை எப்படி இந்த கண்ணாடிக்கு தன்மை பிரதிபலிக்கிறது அதுபோல சூக்ம சரீரத்துடைய தன்மை பிரதிபலிக்கிறது அது என்ன செய்யுது இந்த அறிவை பிரதிபலிக்கிறது அப்படின்னா என்ன அறிவினுடைய தன்மையை பிரதிபலிக்கிறான் அப்படி அறிவினுடைய தன்மையை பிரதிபலிக்கும் போது என்ன ஆகுது அதுவே அறிவு உள்ளது மாதிரி தெரியுது சூக்ம சரீரம் நமக்கு அறிவு உள்ளது மாதிரி தெரியுது எனக்கு அறிவு இருக்கு மனசுக்கு அறிவு இருக்குன்னு தோணுது இல்லை அறிவு ஆக்சுவலா எங்க பார்த்தாலும் இருக்கு அது எனக்கு இருக்குன்னு தோன்றதுக்கு காரணம் என்னன்னா சூக்ம சரீரம் எங்கிட்ட இருக்கு இந்த சூக்ம சரீரத்துடைய தன்மை இந்த அறிவை பிரதிபலித்து ஸ்தூல சரீரத்துடைய தன்மை இந்த வெளிச்சத்தை பிரதிபலிக்குது அதனாலதான் இது இருக்கிற மாதிரி தெரியுது கரெக்டா இப்போ சூக்ம சரீரத்தோட தன்மை அறிவு சூக்மம் அந்த அறிவை பிரதிபலிக்கிறது அது அந்த சூக்ம சரீரத்துல பிரதிபலிக்கிறதுனால என்ன ஆகுது அந்த சூக்ம சரீரமே ஒளிர்ற மாதிரி இருக்கு நமக்கு அறிவு உள்ளது மாதிரி தெரியும் எப்படின்னா எப்படி ஒரு பானை பானை தண்ணிக்குள்ள சூரியன் தெரியறான் அப்ப என்னாச்சு பானைக்குள்ள சூரியன் இருக்கிற மாதிரி இருக்கு ஆனா உண்மை என்ன பானைக்குள்ள சூரியன் இல்லை பானையில் இருக்கிற தண்ணீருடைய தன்மை சூரியனை பிரதிபலிக்கும் தன்மையை அப்ப அந்த தண்ணிக்குள்ள இருக்கிற சூரியன் பார்த்தா நிஜம் சூரியனுடைய எல்லா குவாலிட்டியும் தெரியுது கண்ணை பார்த்தா பூசுதான் கண்ணு கூசுது பழம் வழங்குது பள்ளி இருக்குது ஆகாஷம் தெரியுது எல்லாம் தெரியுது எல்லாம் தெரியுது அப்போ எல்லாம் அப்படியே அந்த நிஜம் சூரியன் அப்படியே இருக்கிற மாதிரியே காட்டுறான் ஏன்னா அது அவனுடைய தன்மை அப்போ இந்த அறிவு எல்லாமாக இருப்பது எல்லாத்தையும் அறிந்தது அது நம்ம நினைச்சுக்கிறோம் இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு இதுவாக இருப்பது அறிவு அந்த அறிவுக்கு எல்லாம் தெரியும் ஏன் போய் இதெல்லாம் ஜடம் நினைச்சிட்டு இருக்காங்க சயின்ஸ்ல அப்படி கிடையாது அது உண்மை கிடையாது எப்படின்னா கனவு சுப்பிரமணி கனவு மலையில ஏறான் அவன் கணக்குப்படி மலை அறிவு இல்லாதது கனவு தண்ணியில ஆத்துல இறங்குறான் தண்ணி அறிவு இல்லாதது அப்படி அவன் நினைச்சிட்டு இருக்கான் ஆனா உண்மை என்ன மலையாக இருப்பதே அறிவுதான் தண்ணீராக இருப்பதே அறிவு தான் ஆனால் அறிவு அந்த வேஷத்தை எடுத்திருக்கும் பொழுது அது நமக்கு பார்க்கறதுக்கு இந்த அந்த காட்சியை பார்க்கறவனுக்கு அறிவு இல்லாதது மாதிரி தெரியுது அதெல்லாம் உண்மையிலே அறிவு அதான் கேட்ச் பண்ணுறாங்க ஆனாலும் இப்ப சுப்பிரமணி வந்து அந்த மலையில ஏறுறான் மலை அறிவு இல்லாதது சுப்பிரமணியாக இருப்பதும் அதே அறிவு தான் மலையாக இருக்கிற அறிவு தான் சுப்பிரமணியாவும் இருக்கு சுப்பிரமணி சொல்ற ஐ நான் அறிவு உள்ள ஏன்னா எது மழை எது தண்ணின்னு எனக்கு தெரியுது அப்ப சுப்பிரமணியுடைய அறிவாக இருப்பதும் அதே அறிவு தான் கரெக்ட் சுப்பிரமணியோட அறிவாக இருப்பதும் அந்த அறிவு தான் சுப்பிரமணியாக இருப்பதும் அந்த அறிவு தான் மலையாக இருப்பது நீராக இருப்பதும் அந்த அறிவு தான் ஒரு இடத்துல அறிவாக இருக்கிறது ஒரு இடத்துல ஜடம் மாதிரி இருக்கிறது ஆனா ஜடம் இல்லை அது அறிவு இது எல்லாம் அறிவு ஆனா நான் மட்டும் அறிவு இல்லாம மாதிரி தெரியல இது பார்த்தா ஜடம் மாதிரி இருக்கே நீ மட்டும் ஒரு ஸ்பெஷலா தெரியறதுக்கு காரணம் என்னன்னா இந்த பானைக்குள்ள தண்ணி இருக்கு அதனால நீ சொல்ற எனக்கு ஒரு சூரியன் இருக்கு அப்படின்ட்டு சூரியன் எங்க வெளியில இருக்கிறார் ஆனா உனக்குள்ள ஒரு தெரியுற ஆமாம் அந்த அறிவா இருப்பது அவர் தான் அப்ப எல்லாமாக இருப்பது அறிவு அந்த அறிவு இந்த சூக்ம சரீரத்தில் பிரதிபலிப்பதால் நான் அறிவு உடையவனை போல தெரிகிறேன் அப்படி எப்படின்னா டார்ச் லைட் இருக்க இல்ல தேடிட்டுலாம் போகட்டா சொன்னாலே இங்க வாங்க இங்க வாங்க வாங்க வாங்க வாங்க வேண்டாம் пора. தண்ணீருடைய சுபாவம் மாதிரி நமக்கு தெரியுது கிடையாது இங்க ஒளிர்றது ஆக்சுவலா இங்க இருக்கிற வெளிச்ச லைட்டு தான் ஆனா நமக்கு காட்சி கொடுக்கறது தண்ணீர் பளபளா பளபலா பளபளா பளபளா இப்படிதான் சூக்ம சரீரம் இந்த சூக்ம சரீரத்தை ஒளிர்விப்பவன் இந்த பரம் ஆத்மா அறிவு எங்க பார்த்தாலும் அறிவா இருக்குல்ல அதுதான் இதுக்குள்ள வந்து ஒளிர்றது அப்ப இந்த சூக்ம சரீரத்துல பட்டு பிரதிபலிக்கிறதுனால என்ன ஆகுது நான் சொல்றோம் ஆ சார் நான் யாரு தெரியுங்களா நான் சம்திங் ஸ்பெஷல் நான் ஒரு அறிவாளி அவ்வளவுதான் இவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை இதுதான் நம்ம நிலைமை அந்த அறிவு இங்க பிரதிபலிக்குது பிரதிபலிக்கிறதுனால நான் ஒரு அறிபவன் ஆயிடுறேன் இந்த வெளிச்சம் இதுல படுது இப்ப இது பார்த்தா இது ஒளிர்றது மாதிரி தெரியுது உண்மையிலேயே ஒளிர்றதால இதன் தன்மை கிடையாது இது ஒளிர முடியாது இது இருந்தா இது ஒளிர முடியுது இல்லைன்னா இல்லை இது இருந்தா டான்ஸ் இது போச்சுதான் போச்சு அதான் நம்மளால ஒத்துக்க முடியாது இதுதான் பார்க்கணும் இதுதான் பிரிச்சு புரிஞ்சுக்கிட்டு நடைமுறையில அப்படிதான் இருக்கு இதுதான் இதுலதான் என்னன்னா இதுலதான் இதுலதான் என்னன்னா எத் ஞாத்வா இது அறிவதற்கு சிரமம் தான் ஆனா இப்படி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு புரிஞ்சுக்கணும் அப்படியே பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு புரிஞ்சுக்கணும் பிரிக்க பிரிக்க புரிஞ்சுக்க முடியும் எந்த அளவுக்கு அதுக்கு பேர் தான் பகுத்து ஆராயும் அறிவு எப்படி களிமண்ணும் பானையும் ஒன்னா இருக்கும் பொழுதே களிமண்ணையும் பானையும் பிரிக்கிறோம் அப்படின்னா இதை பிரிக்கணும் நுணுக்கமா பார்த்து பிரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்க முடியும் அப்படியே இப்போ இதை புரி இப்போ இதை காதில் வாங்கிட்டு அப்புறம் தனியாக உட்காந்துருக்கும் போது யோசனை பண்ணால் அப்படியே புரிய ஆரம்பிக்கும் இதையே திரும்ப திரும்ப நினச்சிக்கிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப இதை படிக்க படிக்க படிக்க அப்படி இன்னும் தான் பேசுறாரு இப்போ தானே முதல் வார்த்தையை எடுத்திருக்காரு இது கேட்க கேட்க கொஞ்சம் ஒன்றும் கவலைப்படுறேன் ஆமாம்மா இதெல்லாம் நாலாவது கேப் சப்ஜெக்ட் தான் இப்போ இவர் பேச போகிறதால நாலாவது கேம்ப் தான் இந்த அடுத்து சொன்னோம்ல எது வரைக்கும் பதினெட்டு வரைக்குமா பதினெட்டு வரைக்கும் அதில் நாலாவது கேப்டன் அப்படின்னா அவர் ஒரு ஸ்டைலில் பேசுவார் ஸோ இது அனாதிமத்து ஆதி அந்தமற்றது துவக்கம் மற்றது இது பரம் பிரம்ம இந்த பரம் பிரம்மங்கிறது ஒரு வார்த்தை பரம் இறுதியான பிரம்மன்னா என்னன்னு பார்த்தோம் கடவுள் கடந்து உள்ளாக இருக்கும் இந்த பேரறிவு இந்த பிரம்மம் இருக்கே இந்த அறிவு பிரம்மன்னா என்னன்னு நாலாவது முகாம்ல நம்ம பார்த்துட்டோம் அந்த அதுதான் இதுக்கு விளக்கம் வேற ஒண்ணு கிடையாது அந்த அறிவு அந்த வெறும் அறிவு மெய்யறிவு அனாதி அது இடத்தாலும் துவங்குவதோ முடிவதோ கிடையாது காலத்தாலும் துவங்குவதோ கிடையாது ஏன்னா சுப்பிரமணி கனவுக்குள்ள சொல்றாரு ஏ என்னடா காலையில கிளம்பணும் இங்க வந்து சேரவே சாயந்தரம் ஆயிடுச்சு எப்படா திரும்ப வீட்டுக்கு போறது காலம் இருக்கு அவர் கையில கடியாரம் வேற இருக்கு சூரிய உதயம் அஸ்தமனம் இருக்கு ஒரு நாளே போயிடுச்சு ஸோ நாளுக்குற அளவு இருக்கு அதெல்லாம் எங்க கனவுக்குள்ள அவர் தூங்கினது அரை மணி நேரம் அதுக்குள்ள பார்த்தா இருபத்தி நாலு மணி நேரம் ஓடி போயிடுச்சாங்க ஸோ அந்த அப்போ அந்த காலமாக இருப்பது எது அறிவு காலமாக இருப்பது அறிவு அப்ப அறிவை காலம் கட்டுப்படுத்தாது கரெக்ட் இடமாக இருப்பது அளவாக இருப்பது அறிவு அப்ப இந்த அறிவு இந்த அளவு அறிவை கட்டுப்படுத்தாது அளவுக்குள்ள அறிவு வராது ஏன்னா அறிவுக்குள்ளதான் அளவு இருக்கு அறிவுக்குள்ளதான் காலம் இருக்கு அப்ப காலத்துக்குள்ள அறிவு வராது கரெக்ட் அப்போ காலத்தாலும் அது துவங்குவது இல்லை எப்ப ஆரம்பிச்சதுலாம் கேட்க முடியாது அது இருக்கு அது இருக்கிறதுனால காலம் வந்தது அது இருக்கு இருப்பதால் தூரம் வந்தது இடம் வந்தது அளவுகள் வந்தது அப்ப அது காலமும் தூரமும் அற்றது அதை சொல்றதுதான் அனாதி இந்த ரெண்டும் அது துவங்குவது கிடையாது காலத்திலும் எப்ப ஆரம்பிச்சதுன்னு கிடையாது இடத்திலும் எங்கே ஆரம்பித்ததுன்னு கிடையாது இது இந்த பிரம்ம இந்த அறிவு பேரறிவு மெய்யறிவு அதுதான் பரம் பிரம்ம அநாதிமத்து பரம் பிரம்ம ஓகே அப்புறம் அது எப்படிப்பட்டது சார் ந சத்து தத்து ந அசத்து உச்சியத்தே இத்தனை அதுக்குள்ள ஒளிஞ்சிட்டு அதை பிரிச்சு புரிஞ்சுக்கணும் ந சத்து அது வரைக்கும் ஒண்ணு ந சத்து தன்னுன்னு இருக்கா அந்த தன்னுங்கிறது ஆக்சுவலா பிரிச்சிங்கன்னா தத்துன்னு பிரியும் ம சத்து அந்த இடத்துல கம்மா போட்டு தத்து அப்புறம் ஒரு கம்மா போட்டு ந அப்புறம் அசத்து அப்புறம் உச்சியத்தே இத்தனை வார்த்தை இருக்கு சொல்லப்படுகிறதுன்னு அர்த்தம் உச்சியத்தேன்னா கூறப்படுகிறது அப்படி கூறப்படுகிறது ஆமா உச்சரிப்புங்கிறது அதுல என்ன வருது உச் உச்சுன்னா சொல்லு அப்படின்னு உச்சாரணம் உச்சரிப்பு ஸோ உச்சியத்தை கூறப்படுகிறது அப்படி என்னன்னு கூறப்படுகிறது இந்த பிரம்ம அப்படின்னா என்ன மிருகத்தக காரணம் அந்த விளக்கம் ஞாபகம் இருக்கணும் மிருகத்தினுடைய காரணம் பிரம்ம சத்துன்னா இருக்கிறது இருப்ப சுடர்க சத்துன்னா இருக்கிறது இந்த பாட்டில் இருக்குது அப்படி இதுக்கு பேர் இருக்கிறது சத்துனா இருப்பது அசத்துனா இல்லாதது அதுல இருந்தா சத்தியம் அசத்தியம்ங்கிறது சத்து இருக்கிறது அசத்து இல்லாதது அப்படி அது கூறப்படுகிறது என்னன்னு ந சத்து இருக்கான்னு கேட்டா இருக்கு காட்டுன்னு காட்டா காட்ட முடியாது அதனால ந சத்துன்ட்டு அர்த்தம் ந சத்துன்னா எங்க சார் இருக்கு அப்படின்னா காட்டுறதுக்கு இல்லை புலன்களுக்கு அகப்படுவது இல்லை அப்படின்னா அது இல்லையா சார் ந அசத்து தத்து அது தத்துன்னு அங்க ஒண்ணு இருக்குல்ல குறுக்க அது வந்து தன்னுங்கிறது தத்து அது அதை அதை தூக்கி முதல்ல போட்டுக்கணும் பொருள் பண்ணும்போது தத்து ந சத்து அது சத்து இருக்கா இப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கான்னா பிடிக்கிற மாதிரியே இல்லை அப்படின்னா அப்படி ஒண்ணு கிடையாதா ந அசத்து அதான் நாசத்துன்னு பாக்குறீங்க ந அசத்து நாசத்து அப்படின்னு சேர்ந்துக்குது உணர்ச்சியில அப்போ நாசத்து அது அப்படின்னா இல்லையா அசத்தா ந அசத்து அது இல்லாமலும் இல்லை என்று சொல்லப்படுகிறது என்ன இருக்குன்னு உன்னால காட்ட முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னா என்ன இதான் புரிஞ்சுக்கணும் அதுதான் இருக்கிறதுன்னா புலன்களுக்கு அகப்படாதது அதனாலதான் ந சத்து சத்துன்னா பார்க்க முடியணும் அந்த மாதிரி சத்தியம் கிடையாது இது அறிய அறிவதாக இருப்பது அதனால் அறிய முடியாது அப்போ அந்த கேட்டகரியில் வச்சு பார்க்கும்பொழுது ந சத்து அப்புறம் ந அசத்து அப்படின்னா இல்லவே இல்லையன்னா இல்லாமலும் இல்லை ந அசத்து என்று சொல்லப்படுகிறது எல்லாம் குழப்புற மாதிரி இருக்கு அப்படியே புரிஞ்சு வாங்கி வச்சுக்கணும் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணால் கடைசியாக புரியும் எல்லாத்தையும் ஒரு ஒரு ஸ்பேர் பார்ட்ஸாக கொடுக்குறாரு இது கை இது காலு இது மூக்கு நாக்கு இந்த குழந்தைகள்லாம் பொருத்தி விளையாடுறாங்கல்ல பொம்மை அது ஒன்று ஒன்றையும் வச்சு பார்த்தா கடைசியாக பிக்சர் கிடைக்கும் அப்படி அப்படியே ஒன்று ஒன்றா ஒரு ஒரு இதையோ பார்த்துக்கிட்டே வரும் இந்த புத்தகத்தில் இருக்கிற பொருளை படிச்சிங்கன்னா பொருளை பொருள் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க படிக்கலாம் படிங்க பார்க்கலாம் யாராவது ஆ ஆ ஆ சத்து என்றால் இருப்பது என்றும் கூறப்படுவதில்லை இல்லாதது என்றும் கூறப்படுவதில்லை இருப்பதுன்னு என்ன இந்த மாதிரி அது இருக்கு ஆனா இந்த மாதிரி இருக்கிறது இல்லை இருக்குன்னா காட்டுங்க சார் அப்படின்னா அதெல்லாம் காட்ட முடியாது அப்படிலாம் காட்ட முடியாது இதுதான் அப்படின்ட்டு இதுதான் காட்டியாச்சுனாலே என்ன இதுதான் அது பிரம்ம அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் பிரம்ம இல்லைன்னு ஆயிடுச்சு என்ன இதுதான் கடவுள்னு சொல்லிட்டு அப்புறம் நான் என்ன எங்க கூட்டு போய் போடுறது என்ன என் கவுண்ட அதனால தனியா காட்ட முடியாது எல்லாத்துக்குள்ளேயும் சூக்மமா இருக்கிறது அதுதான் பிரம்மன்னு சொல்லியாச்சு அப்போ இப்ப பாருங்க இங்க இதனுடைய லெவல் பார்க்கணும் சட்டை அதுல இது கை இது காலம் அப்போ சட்டையை பிரிச்சா என்ன கிடைக்குது பகுதிகள் கையின்னு ஒரு பகுதி காலர்னு ஒரு பகுதி பட்டின்னு ஒரு பகுதி ஃப்ரண்ட்டு பேக்கு இதெல்லாம் பிரிச்சு அப்புறம் இந்த கையாக இருப்பது எது துணி அப்புறம் துணியாக இருப்பது எது நூல் அப்புறம் நூலாக இருப்பது எது நூல் இழை அதுக்குள்ள முன்னால் நூல் இருக்கு இழை இருக்கு நூல் இழை நூல் இழையாக இருப்பது எது காட்டன் சரி இப்ப காட்டன் எங்க சார் இருக்கு நூல்ல இருக்கா கையில இருக்கா இது என்ன கேள்வி நூல்ல இருக்கா கையில இருக்கான்னா நூலாக இருக்கிறது அதான் கையாக அப்போ இதுல என்னெல்லாம் வார்த்தை இருக்கோ அந்த எல்லா வார்த்தைக்குள்ளேயும் இருக்கணும் அது அதான் காட்டம் என்ன துணியை சொன்னாலும் சரி கையின்னு சொன்னாலும் சரி நூலிழின்னு சொன்னாலும் சரி நூல்னு சொன்னாலும் சரி சட்டைன்னு சொன்னாலும் சரி அப்போ அது எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கணும்னா அது எவ்வளவு சூக்மரவா இருக்கணும் அப்படி கையில் இருக்கா காலரில் இருக்கா சார்னா காட்டன் எங்கே இருக்கு எல்லாத்துலேயும் தான் இருக்கு அப்போ என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு எங்கிட்ட உடம்பு இருக்கு அப்புறம் உடல் உறுப்பு இருக்கு உடல் முதுகெலும்பு அப்படி அப்புறம் அப்புறம் எனக்கு மனசு இருக்கு அப்புறம் புத்தி இருக்கு அப்புறம் சித்தம் இருக்கு அப்புறம் அகங்காரம் இருக்கு இதெல்லாம் என்கிட்ட இருக்குன்னா இந்த கடவுள் இதுக்கு உள்ளெல்லாம் ஊடுருவி இருக்கணும் எல்லாத்துலயும் ஊடுருவி இருக்கணும் என்ன அப்ப எல்லாத்துலயும் ஊடுருவி இருக்கணும்னா அது என்னவா இருக்கணும் இருக்கிறதுல எது கடைசி சின்னதோ அதுக்குள்ளேயும் இருக்கணும் அப்ப அதை விட சின்னதா இருக்கும் இப்ப காட்டன் சட்டையில இருக்கா நூல்ல இருக்கான்னு கேட்டா என்ன சட்டை சட்டையை விட சின்னதா இருக்கிற நூல்லயும் இருக்கணும் அப்பதான் சட்டையில இருக்க முடியும் அப்போ அப்போ இந்த தேகம் இருக்கு ஸ்தூல சரீரம் இருக்கு சூக்ம சரீரம் புத்தி அறிவு எல்லாம் இருக்குன்னா அந்த அறிவுக்குள்ளேயும் ஊடுருவி இருக்கணும் அந்த அறிவாகவும் இருக்கணும்னா அப்போ அது அறிவை விட இது சூக்மமாக இருக்கும் அதனால் அது அறியும் அறிவாகவும் இருப்பதால் அது வெறும் அறிவு அப்படிங்கிறதுல நாலாவது முகாமில் நாம பார்த்தோம் அதனால அது இருக்கிறது ஆனால் அறியும் அறிவால் அறிய முடியாது இந்த விஷயம்ல நம்ம பார்த்துட்டோம் ஆக்சுவலா அதை தான் இங்கே வேற ஸ்டைல சொல்றாரு அறியும் அறிவால் அறிய முடியாது ஏன்னா அறியும் அறிவாக இருப்பது அறியும் அறிவால் அறிய முடிஞ்சால் தானே நீ சத்துன்னு சொல்ல முடியும் இருப்பது அந்த அந்த இடத்துல சத்துன்னா வேற அர்த்தம் சத் சுகம் அந்த இடத்துல சத்துன்னா வெறும் அறிவு இந்த இடத்துல அவர் சுத் சத்துன்னு சொல்றது எதுன்னா இதுக்கு பேர் சத்து இருப்பது இந்த அர்த்தத்துல சொல்றாரு மேஜர் இருக்காப்பா இருக்கு நிஜமா சத்தியமா இருக்கு சார் எப்படி சொல்றாங்க பாருங்க சார் ஸோ இந்த சத்துங்கிறது சொல்றது பிடிபடுது அதனால நான் நிச்சயமா சொல்றேன் அப்படி அப்படி இருக்கா இருக்கு அப்படின்னா காட்டுங்க அப்படி காட்ட முடியாது அப்படின்னா இல்லைன்னு சொல்லுங்க அது இல்லைன்னு உன்னால சொல்ல முடியாது அதுதான் ந சத்து நீ சொல்ற மாதிரி அதை காட்ட முடியாது ந அசத்து நீ சொல்ற மாதிரி அது இல்லைன்னு சொல்ல முடியாது இது உச்சியதே இப்படி சொல்லப்படுகிறது இது இந்த அனாதிமத்து பரம்பிரம்ம இப்படிப்பட்டது அதனுடைய குணங்களை பத்தி பேசிட்டு போறாரு பார்ப்போம் நேயம் எத்தத் பிரவக்ஷாமி பன்னெண்டு நேயம் அறிய வேண்டியது எத்து எதுவோ தத்து அதனை பிரவக்ஷியாமி பேசுவேன் கரெக்டா யஜ்ஞாத்வாமிருதமஷ்ணுதே எத்து எதனை ஞாத்வா அறிந்தால் அமிர்தம் அமிர்தத்தை அஷ்ணுதே அனுபவிப்பானோ ஒருவன் அந்த உண்மையை நான் பேசப்போகிறேன் அனாதிமத் பரம் பிரம்ம இந்த பரம்பிரம்ம அனாதிமத்து எதற்கும் கட்டுப்படாமல் விரிந்திருப்பது ஆதி அந்த மற்றது அது ந சத்து தன்னு அப்படின்னா அது அர்த்தம் ந அசத்து உச்சியத்தை அது இல்லை என்றோ இருக்குன்னு சொல்ல முடியாது சர்வ தப்பாணி பாதம் தத்து सर्वतः पाणिपादं तत् सर्वतोक्षिशिरोमुखम् सर्वतः श्रुतिमल्लोके सर्वमावृत्य तिष्ठति இது வந்து ரிவர்ஸில் வரணும் அப்போ தான் புரியும் சர்வம் ஆவருத்திய திஷ்டதி சர்வம்னா இங்க இருக்கும் எல்லாம் சுலப சொல்லாமா எதுக்கு நியாயம் போன பன்னெண்டுக்கா நியாயம் எத்து நியாயம் அறிய வேண்டியது எத்து எதுவோ தத்து அதனை பிரபக்ஷியாமி சொல்வேன் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறார் அறிய வேண்டியவன் சார் நான் என்ன சரி பண்ணிட்டேன் நீங்க சொன்னதெல்லாம் வச்சுக்கிட்டு இப்ப நான் அறிய வேண்டியது என்ன அதை நான் சொல்கிறேன் ஞேயம் அறிய வேண்டியது எத்து எதுவோ தத்து அதனை பிரபக்ஷியாமி சொல்கிறேன் கேள்வி அப்படி ஞேயம் எத்தத் பிரபக்ஷியாமி எதனை அறிந்து அமிர்தம் அமிர்தத்தினை அஷ்ணுதே அனுபவிப்பானோ எதனை அறிந்தால் நிச்சயமாக அனுபவிப்பான் அதுக்கப்புறம் என்ன செய்யறங்கிற பேச்செல்லாம் வேலையே கிடையாது சொல்லப்படுவது புரிஞ்சிடுச்சுன்னா அவன் நிச்சயமா அமிர்தத்தை அனுபவிப்பான் அவ்வளவுதான் அதை புரிஞ்சுக்கிறது தான் வேலை புரிந்தா ஸோ அப்ப நீங்க சொன்னது எனக்கு புரியலீங்களே சார் அப்படிதான் எனக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டாரு அப்ப புரிந்து கொள்பவன் சரியா இருக்கணும்னா எங்க சொல்லியிருக்கு எப்ப சார் சொன்னீங்க அப்படிங்கிறீங்களா நீங்க <laughs> சொல்லியிருக்கு எங்க ஏழு ஆரம்பிச்சாரு அமானித்வமதம்பித்வம் அதெல்லாம் முன்னாடி சொல்லிட்டு இவர் ரொம்ப விவரமானவர் நம்ம கேப்பை விட இவருக்கு ரொம்ப டைட்டா தான் வச்சிருக்காரு ஏதாவது நீங்க சொன்னது அப்படி ஒண்ணும் இல்லையே ஏய் முன்னாடியே சொல்லிட்டேன் அப்படின்னு சோ எதை அறிந்தால் அமிர்தத்தை நீ அனுபவிப்பாயோ அதை நான் பேச போறேன் இருப்பேன் என்ன நீ அறிந்து கொள்வோம் சரியா இருப்ப அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு நினைச்சிட்டு சொல்றாரு யஜ்ஞாத்வா அமிர்தம் அஷ்ணுதே யஜ்ஞாத்வா அமிர்தம் அஷ்ணுதே இது ஒண்ணுதான் இப்ப அவர் பேசுனது குறிப்பு இப்ப அடுத்ததுல இருந்து பேச ஆரம்பிச்சிட்டார் அனாதிமத் பரம் பிரம்ம அது அனாதிமத்து ஆதி அந்தமற்றது அது பரம் பிரம்ம இந்த மிருகத்தினுடைய காரணமாக இருப்பது பரம்னா என்ன இறுதி காரணம் பிரம்மன்னா மிருகத்தினுடைய காரணம் இந்த மிருகத்தான இந்த உலகம் பார்க்குறியே நீயும் இருக்கிறிய இந்த உலகத்துல இந்த ஒட்டு மொத்தத்துக்கு காரணமாக இருப்பது அதனால பரம் பிரம்ம இது அது அனாதிமத்து அது ஆதி அந்தம் அற்றது அது ந சத்து அது எங்க இருக்குன்னு கேட்டா காட்ட முடியாது அது தன் அது தன்னு அது தத்துன்னு அர்த்தம் சந்தியினால தன்னுன்னு மாறிடுது அது ந அசது அது இல்லாததான்னு கேட்டா இல்லாததும் கிடையாது கட்டாயமா இருக்குது உச்சத்தே என்று சொல்லப்படுகிறது ஏனால் முன்னாடி நாலு சொல்லியாச்சு ரிஷிகளால் வேதத்தால் பிரம்மசூத்திரத்தால் ஞானிகளால் பூச்சியத்தே சொல்லப்படுகிறது ஓகே இந்த பிரம்மத்தை பத்தி தான் திரும்ப பேச போறாரு இப்போ அததான் இப்போ பதிமூணாவது ஸ்லோகத்துல சொல்லிட்டு இருக்காரு சர்வமாவிருத்திய திஷ்டதி அப்படி திஷ்டதி என்றால் இருக்கிறது எப்படி இருக்கிறது சர்வம் எல்லாவற்றையும் ஆவருத்திய திஷ்டதி ஆவருத்திய என்றால் உடுருவி பாய்ந்து இருக்கிறது அப்படி எங்க சார் இந்த ஜவுளி கடையில புடவை இருக்கு ஷர்ட் இருக்கு பேண்ட் இருக்கு காட்டன் எங்க இருக்கு அதுக்குள்ள போய் பாருங்க சட்டைக்குள்ள போனா கை இருக்கு காலர் இருக்கு காட்டன் எங்க இருக்கு அதுக்குள்ள போய் பாரு இருக்கு அதுக்குள்ள என்ன அதுக்குள்ள போனா துணி இருக்கு அதுக்குள்ள போய் பாரு இருக்கு அதுக்குள்ள போனா நூல் தான் இருக்கு அதுக்குள்ள போய் பாரு இருக்கு அந்த நூலுக்குள்ள போனா நூல் இழை தான் இருக்கு அதுக்குள்ள போய் பாரு காட்டன் ஓ நூல் இழைக்குள்ள காட்டன் இருக்கு ஆமா புரியுதா சரி ஆனா கடை பூரா காட்டன் இருக்கு நீங்க நூல் இழைக்குள்ள காட்டன் இருக்கு அப்ப எல்லா துணியிலும் காட்டன் இருக்கு நீங்க என்ன பண்றோம் இதான் ஆவருத்திய பாய்ந்து நீ என்னெல்லாம் சொன்ன பட்டி ஷர்ட்டு பேண்ட்டு பனியன் அப்புறம் புடவை எல்லாம் என்னென்ன போர்வை விரிப்பு பெட்ஷீட்டு கர்ச்சிப்பு என்னென்னலாம் இங்கே விற்கிதோ அதில் இருக்கிறது காட்டன் தான் அப்படி நீங்க சொல்ற மேஜ நாற்காலி வீடு ஆளு பல்லு மூக்கு கண்ணு சூரியன் சந்திரன் ஆகாசம் காற்று காலம் குணம் நல்லவே கெட்டவே சாக்கடை மலை எல்லாம் சர்வம் ஆவருத்திய ஊடுருவி பாய்ந்து இஷ்டதி நிற்கிறது எல்லாவற்றுக்குள்ளும் ஊடுருவி பாய்ந்து நிற்கிறது சர்வமாவிருத்திய திஷ்டதி அப்புறம் இதை பத்தி லோகே அப்படின்னா உலகத்தில் அதுக்கு முன்னாடி வரியில் இருக்கும் அதுக்கு முன்னாடி பாதத்தில் மூணாவது பாதத்தை இப்போ நாலாவது பாதத்துக்கு விளக்க சொல்லியிருக்கோம் ஒரு பாதம்னா கால்வாசி நாலாவது பாதத்துக்கு விளக்க சொல்லியிருக்கோம் இப்போ மூணாவது பாதத்துக்கு வர சர்வத்த சுருத்தி மத்து லோகே சுருத்தி மல்லுன்னு இருக்கா அது சுருத்தி மத்து அடுத்து லோகேன்னு வர்றதுனால அது இல்லுன்னு மாறிக்கும் சுருத்தி மத்து இந்த மத்து ஏற்கனவே பார்த்துருக்கோமா அனாதி மத்து அதில் பார்த்துருக்கோம் இதுக்கு மத்துனா உடையதுன்னு அர்த்தம் அப்போ லோக்கே உலகத்தில் உலகம்னா என்ன சர்வம் உலகம் இஸ் டு சர்வம் பார்த்தாச்சு இந்த உலகமாக இருப்பது அது இந்த உலகத்தில் சுருத்தி மத்து கேட்கக்கூடியதாக இருக்கிறது இந்த உலகம் உலகமாக இருக்கிறது உலகத்தில் கேட்கக்கூடிய கட்டமைப்பு கேட்டல்னா காது கொடுத்து கேட்கறது சப்தத்தை கவனிக்கும் கெப்பாசிட்டி சுருத்தி மத் சுருத்தினா கேட்பது கேட்பதாக உலகத்தில் இந்த சப்தம் கேக்குதா என் பேச்சு கேக்குதா கேக்குது சார் யாருக்கு எனக்கு சார் எப்படி கேட்கிற இப்படி கேட்ட சார் அந்த கேட்கும் கட்டமைப்பாக இருப்பதும் சர்வத்த சர்வமா உருத்திய திஷ்டதி அதுதான் இந்த சுருத்தியையும் ஆவருத்திய திஷ்டதி இந்த கேட்கும் கட்டமைப்பாகவும் இருக்கிறது எங்க லோக்கத்தில் யாருகிட்ட உங்ககிட்ட உங்க சித்தப்பாட்ட பெரியப்பாட்ட மாமா மச்சாட்ட உலகத்துல காதுகளாக எல்லா காதாவும் இருப்பது இது அப்புறம் சர்வத்தோக்ஷி சீர்வோ முகம் ரெண்டாவது பாதத்துக்கு வந்திருக்கேன் முதல் வரியில கடைசி பாட்டு சர்வத்தக தத் தத்து வந்து அதோட முடிஞ்சிடும் ஒன்னாவது பாதத்துக்குள்ளது சர்வத்தோ சர்வத்தோன்னு பார்த்தா எங்க பார்த்தாலும் அப்படின்ட்டாரு அக்ஷி அக்ஷின்னா கண்ணு சிரோமுகம் சிரசுனா தலை முகம் மூஞ்சி இதுக்கு எங்க பார்த்தாலும் காது இருக்கு எங்க பார்த்தாலும் சர்வத்தக அக்ஷி கண் இருக்கு இந்த உலகத்துல எங்க சார் இந்த பிரம்மத்துக்கு கண் இருக்கு எங்க பார்த்தாலும் இருக்கிற கண்ணு எல்லாம் பிரம்மத்தோட கண்ணு தான் எல்லாருக்கும் இருக்கிற காது சார் எனக்கு காது இருக்கு நீங்க சொன்ன பிரம்மத்துக்கு எங்க இருக்கு காது ஏ எல்லாருக்காதும் அதுக்குதான் இருக்கு எல்லாரு காதும் அதோட காது ஓ அதுக்கு கண்ணு இருக்கா ஏ எல்லாருடைய கண்ணு அதோட கண்ணு நான் பாக்குறேன் என்று ஒருத்த ஒருத்தனும் பாக்குறதெல்லாம் பிரம்மம் தான் பார்த்துட்டு இந்த பசங்களுடைய கண்ணு மூலமா அப்போ இது ஒரு உடம்பு இப்ப உனக்கு உனக்கு இடது கண்ணு சொல்லுது ஐ நான் இந்த கண்ணாடி பாக்குறேன் வலது கண்ணு சொல்றேன் ஐ நானும் அதை தான் பாக்குறேன் ஏ படம் லூசு நான் தான் நல்லா பாக்குறேன் இவனுக்குள்ள சண்டை போட்டுக்கிறான் நீ வேற நான் வேற நான் சொல்றேன் டேய் லூசு ரெண்டு பசங்க கம்முன்னு கிடக்கு பாக்குறது என்ன என்ன இப்ப நம்ம சண்டை போட்டுக்கிறோம் நான் பார்த்தேன் நீ பாத்தியா இல்ல நான் பார்க்க முடியல பார்க்கலையே ஏய் கடவுள் சொல்றாரு டேய் லூசு பார்த்தது நான் பார்க்காதது நான் எல்லாரு கண்ணு ஏன் கண்ணு ஞாபகம் வச்சுங்க ஒழுங்காரு சர்வத்தோ கொசுனுடைய கண்ணா இருக்கிறது யானையோட கண்ணா இருக்கிறது பூனையோட கண்ணா இருக்கிறது உன்னுடைய கண்ணா இருக்கு எல்லா கண்களின் மூலமாகவும் பார்ப்பது இந்த ஒரு பிரம்மம் ஒட்டுமொத்த உலகமும் அவருக்கு ஒரு உடம்பு ஞாபகம் எல்லா காதும் அவருடைய காது எல்லா கண்ணும் அவருடைய கண்ணு எல்லா கண்ணு மூலமாகவும் அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு சர்வத்தக அக்ஷி சர்வத்தோக்ஷி எல்லா அக்ஷிகள் அக்ஷின்னா கண்ணு அப்புறம் சர்வத்த அக்ஷி சிர அவருக்கு தலை இருக்கு சார் இருக்கா சார் இருக்குப்பா எல்லார் தலையும் அவர் தலை தான் எல்லா தலையும் அவரு தலை தான் அவருக்கு தான் இதெல்லாம் தலை இருக்கு அவருக்கு விதவிதமா தலை இருக்கு மனுஷன் தலை மாட்டுத்தலை ஆட்டுத்தலை பன்றி தலை நாய் தலை குரங்கு தலை எல்லா தலையும் அவரு தலை தான் சிர சர்வத்தோ அக்ஷி சிரகா அவருக்கு மூஞ்சி இருக்கா சார் எல்லா மூஞ்சியும் அவர் மூஞ்சி தான் அப்புறம் என்ன அவருக்கு மூஞ்சி இருக்கா இருக்கிற எல்லா மூஞ்சியும் அவர் மூஞ்சி அந்த மாதிரி தான் அவர் வேஷம் எடுத்திருக்கிறார் பகுஸ்யாம் பிரஜா ஏ ஏ நான் வித வித வித வித விதமாக ஆகப் போகிறேன் எனக்கு நிறைய கை உருட்டும் நிறைய கால் உருட்டும் தனித்தனியாக இருக்கிற மாதிரி வேஷம் எடுத்துருப்பாரு தனித்தனி மாதிரி வேஷம் எடுத்திருக்காரு உண்மையிலே தனித்தனி கிடையாது இப்ப கனவுல சுப்பிரமணியும் கோண்டும் தோல்ல கை போட்டுக்கிட்டு போயிருந்தாருங்க கொஞ்ச நேரத்துல கோவம் வந்துச்சு டேய் அங்க பாரு மாடுனா டேய் லூஸ் அது மாடு அது ஆட்டு குட்டிட்டா அப்படின்னா டேய் போடா லூஸ் மாடுக்கு ஆடு குட்டியாது தெரியலையா அவர் தோல்ல கை போட்டிருந்தா ஒரு குத்து வச்சான் ஏய் ஆட்டை போய் மானுங்கிற அப்படின்னா போட லூசு நீ அந்த பக்கம் போய் கூட சேர்ந்தாலே இதான் எனக்கு பிரச்சனை இப்போ ரெண்டு பேரும் பிரிச்சுட்டான் இப்போ நினச்சிக்கிறேன் நான் வேற அவன் வேறன்னு ஆனால் ரெண்டு பேரும் வேற வேற இல்லை ரெண்டு பசங்களாக இருப்பது ஒரு அறிவு கரெக்ட் அந்த ஒரு அறிவு ரெண்டு பசங்க மாதிரி வேஷம் எடுத்துக்கொண்டு டீல் பண்ணு அனுபவிக்கும் ரெண்டு பசங்களுடைய தலையாக இருப்பதும் ஒரு அறிவு ரெண்டு பசங்களுடைய சண்டை காரணம் ஒரு அறிவு நம்ம என்னன்னா பொதுவா இதெல்லாம் கடவுள் ஒத்துப்போம் ஆளை ஒத்துக்க மாட்டோம் அதனாலதான் அவர் இதை கொண்டு வர்றாரு குறுக்க சர்வத்தாட்சி ஸ்ரீரமுக்கம் எங்கேயாவது கண்ணு பார்த்தீங்கன்னா பாரு யாராவது பாக்குறாங்கன்னா புரிஞ்சுக்கோ அது கடவுள் கடவுளுடைய தலை கடவுளுடைய மூக்கு கடவுளுடைய மொழி கடவுளுடைய வாயி கடவுளுடைய காது புரிஞ்சுக்கோ அது ஆடா இருந்தாலும் சரி மனுஷனா இருந்தாலும் சரி கடவுளுடைய தலை தான் அது உனக்கு இருக்கிற தலையும் கடவுளுடைய தலை உன் மூலமா பாக்குறதும் கடவுள் தான் உன்னுடைய கண்ணும் கடவுளுடைய கண்ணு தான் உன்னுடைய உடம்பு கடவுளுடைய உடம்பு நீ சாப்பிடும்போது கடவுள் தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு நீ எதை அனுபவிச்சாலும் அப்ப கடவுள் தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு சார் நான் சார் அனுபவிச்சேன் ஏய் நீ நினைச்சுக்கிற அப்படி அனுபவிக்கிறது அவரு உண்மையிலேயே என்ன நீயா இருக்கிறது அவரு அவர் ஆசைப்பட்டார் நான் பணமாக இருந்து அனுபவிக்க போறேன்னு வேஷத்தை எடுத்துக்கிட்டார் அப்ப அனுபவிக்கிறது யாரு அவருதான் இது இதுக்கு இடையில நீ ஒரு தரகு இடைத்தரகு நான் கொஞ்சம் அனுபவிச்சேன் சார் நான் சரி போ உழைச்சிட்டு போ ஏதோ நீ உளறிட்டு இருக்க சரி உளறிட்டு இந்த இந்த வாட்டர் சொல்லுது சார் நான் நான் கொஞ்சம் மின்றேன் சார் நான் கொஞ்சம் பலாக்குறேன் சரி பரவாயில்ல சொல்லிக்க உனக்கு அப்படி ஒரு ஆசை சொல்லிக்க இந்த லைட் சொல்றேன் நான் தான் இந்த வாட்டர் பாட்டில் ஒன்னே மாதிரி நானும் பல பழம் தெரியுமா சரி சொல்லிக்கோ நான் நான் லைட் அடிக்கிற வரைக்கும் நீ பல பழம் நான் நான் எடுத்துட்டேன்னா அப்புறம் எங்க நீ எல்லாம் பகவான் தான் சர்வத்தோக்ஷி சிறு இங்க இருக்கும் எல்லா தலைகள் கண்கள் சிரஸ் எல்லாம் நான் சர்வத்தோக்ஷி சிரோமுகம் எல்லாம் இந்த ஒன்று பிரம்ம சர்வத்தோக்ஷி சிரோமுகம் ரெண்டாவது பாதம் முடிச்சாச்சா அப்புறம் சர்வ தப்பாணி பாதம் தத்து சார் அதுக்கு கைகள்லாம் இருக்கா இது என்னப்பா இங்க இருக்கிற எல்லா கைகாலும் பிரம்மத்துது தான் உனக்கு கை கால் இருக்கா இருக்கு எல்லா உலகத்துல கை கால்னு இருக்கா பாணின்னா கை பாதம்னா பாதம் கால் அதனாலதான் தண்ட பாணி அப்படி சொல்றோம் தண்டத்தை உடைய பாணி தண்டம்னா கம்பு கம்பு பிடிச்ச கை தண்டபாணின்னா கை ஸோ தண்டபாணி ஸோ சர் எங்க கை கால் இருக்கு எல்லா கை காலும் அவர் கை கால் தான் அவருக்கு எப்படி கை இருக்கும் நம்ம கை மாதிரி இருக்குமா ஆட்டு கை மாட்டு கை மாதிரி இருக்குமா ஏய் ஆட்டு கை கால் மாட்டு கை கால் குரங்கு கை கால் மனுஷன் கை கால் கொசு கை கால் எல்லா கை காலும் அவர் கை கால் தான் அவரு தான் விதவிதமான வேஷங்கள்ல விதவிதமான கை கால்களோட இருக்கிறார் அவருக்கு எங்க சார் இருக்கு எங்க பார்த்தாலும் அவருக்கு கை கால் எல்லா கை கால்களும் அவருடைய கை கால்னு அர்த்தம் அதனாலதான் எங்க கை கால் பார்த்தாலும் பார்க்க வேண்டியது பகவானுடைய கை கால் தான் இனிமே பார்க்கணும் இது வரைக்கும் பார்த்தாலும் சுப்பிரமணி கை கால் இனிமே பார்க்க வேண்டியதான் இதெல்லாம் பகவானுடைய கை பகவானுடைய பகவானுடைய மூஞ்சி பகவானுடைய கண் பகவானுடைய காது ஓ எல்லாம் இந்த ஒரு பகவானுடைய உடம்பு இப்படி அவருடைய உடம்பு தான் இது எல்லாமே இருக்கு சர்வத பாணி பாதம் தத்து சர்வத பாணி பாதம் தத்து सर्वतोक्षि शिरोमुखम् सर्वतः திஷ்டதி இப்படி சர்வம் ஆவிருத்திய திஷ்டதி எல்லா வேஷங்களையும் ஏற்றுக்கொண்டு இந்த காட்டன் விதவிதமான துணிகளாக இருப்பதை போல இந்த ஒரு பிரம்ம பரம் பிரம்ம எல்லா வேஷங்களையும் ஏற்றுக்கொண்டு சர்வம் ஆவிருத்திய எல்லாம் என்ற வேஷங்களை போர்த்தி கொண்டு திஷ்டதி நிற்கிறது சர்வேந்திரிய விவர்ஜிதம் அசக்தம் சர்வபுருச்சைவ அசக்தம் சர்வபுருச்சைவ நிர்குணம் குணபோக்திருச்ச நிர்குணம் குணபோக்திருச்ச நம்ம அந்த பானடப்பா வீடுங்களை பெட்டி பானை இல்லாமல் ஒன்றும் எப்போ பார்த்தாலும் டம்ளர் வச்சுக்கிட்டே பாட பாட பானையும் எடுத்துட்டேன் அந்த லைட்டு கண்டுபிடிக்க தெரியுமா ஓ லைட் எரிய ஒரு டப்பா இருக்கும் எனக்கா பானை இருக்காது பானை டப்பாவாக இருக்கும் ஒரு இந்த டப்பா இருக்கும் இந்த ஆ இந்த இந்த சுண்டல் டப்பா இருக்க இந்த மாதிரி டப்பாவாக இருக்கும் இங்கேயே இருக்கா சரி சரி வாங்க இது போடுவாங்க பரவாயில்லையே அதே மாதிரி செட்டப் பண்ணி விட்டீங்க ஆ இருந்துச்சா இவங்க வச்சுருந்தாங்க பாஸ்கர் வச்சுருந்தாங்க சரி சரி நல்லா இருக்கு நான் இப்போ நான் பார்க்குறேன் வேணா ஸ்பீடு வச்சுக்கிங்க வேறுக்குதுங்களா ஆ சலிதம் காற்று மாற்றி மாத்தி பேசிட்டு இருக்கு வெயில் எப்பயுமே உண்மையை பார்க்கறது வந்து ஆப்ரேஷன் பண்ற மாதிரி தாங்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு பயமுறுத்துற மாதிரி இருக்கு ஐ ஹலோ பேபி கம் கம் வாங்க சுத்தி இருக்குது இல்லை அவர் பாட்டுக்கு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறாரு நமக்கு தான் பிச்சுக்க வேண்டியிருக்கு எதை சொல்லி கொடுக்கணுமோ அதை விட்டுறானுங்க வேற எந்த எல்லாத்தையும் சொல்லி குழந்தைகளை டார்ச்சர் பண்ணி சும்மா கொஞ்சம் கத்துக்கிட்டா போதும் பள்ளிக்கூடத்துல இன்னைக்கு சொல்லி கொடுக்குறதெல்லாம் இவ்வளவு படிக்கணும்னு அவசியம் இல்லை இப்ப நம்ம எல்லாருமே படிச்சுட்டு தான் வந்தோம் இப்ப அதெல்லாம் படிச்சு இப்ப என்ன பிரயோஜனம் அத்தனை வருஷம் மூட்டை மூட்டையா படிச்சோம் என்ன என்ன பயன்படுத்துறது ஒன்றும் இல்லை ஒரு சாம்பார் வைக்கிறது கூட அதுல கற்றுக்கிட்டு வரல நம்ம என்ன ஒன்றும் தெரியாது ரொம்ப போட்டு திணிச்சு திணிச்சு படி படி படி படி படி ப்ராக்டிக்கல் லைஃப்ல நடைமுறை வாழ்க்கையில எங்கேயாவது பயன்படுதானா இல்லை போயிடுச்சு இத்தனையாயிரம் குழந்தைகளை போட்டு கஷ்டப்பட்டு படிப்படி அதில் ஃபஸ்ட்டு வாங்க வாங்க போட்டி வச்சு ஓகே सर्वेन्द्रियगुणाभासं सर्वेन्द्रियविवर्जितम् பாஸ் அப்படின்னா ஒளிருதல் ஒளிருதல் அதுல இருந்து பாஸ்கரா வருது பாஸ்கரா சூரியன் என்ன அவர் ஒளிர்கிறார் பாசம்னா ஒளிர்வது ஆபாசம்னா தெளிவாக பிரகாசிப்பது அதனால இவங்க ஆபாச சுவரொட்டி போஸ்டர்கள் அப்படின்னு ஆபாசம் தான் தெளிவாக ஒளிர்வது இது ரொம்ப தெளிவாக ஒளிர்தாப்பா இந்த ஆபாசம்ங்கிறது முதல்ல சமஸ்கிருத வார்த்தை இப்போ ஆபாசம்னா கேவலமானன்னு கெட்ட அசிங்கம்னு பொருள் வச்சுட்டாங்க ஆபாசம்னா ஆபாசம்னா தெளிவாக பிரகாஷிப்பது தெளிவாக ஒளிர்வது பிரகாஷிப்பது ஆபாசம் எதே ஆபாசம் குண ஆபாசம் குணம் குணம்னா நமக்கு தெரிஞ்சது தன்மைகள் இயல்புகள் எதனுடைய இயல்புகள் சர்வ இந்திரிய குண ஆபாசம் இந்திரியங்கள் கண்ணுக்கு குணம் என்ன பார்க்க முடியும் சார் காதுக்கு குணம் என்ன கேட்க முடியும் சார் மூக்கினுடைய குணம் வாசனையை அறிவது நாக்கினுடைய குணம் சுவையை அறிவது தோளுடைய குணம் மிருதுத்தன்மையை அறிவது இதெல்லாம் சர்வ இந்திரிய எல்லா இந்திரியங்களுக்கும் இந்த அறியும் கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா அந்த அறியும் கெப்பாசிட்டிகளாக ஆபாசம் பிரகாஷம் அப்படின்னா என்ன கண்ணுக்கு பார்க்கிற திறமையாக இருப்பது பிரம்ம காதில் கேட்கும் திறமையாக இருப்பது பிரம்ம மூக்கில் சுவையை மூக்கில் வாசனையை அறியவும் சக்தியாக இருப்பது பிரம்ம நாக்கில் சுவையை அறிவது பிரம்ம தொடும்பொழுது உணர்ச்சிகளை அறிவது பிரம்ம எல்லா சர்வ இந்திரிய எல்லா இந்திரியங்களுடைய குணங்களில் குணம் என்று ஆபாசம் குணமாக வெளிப்படும் பிரகாஷிப்பது கண் ஒளிர்கிறது கண் என்ன நான் பார்க்கிறேன் நான் பார்க்கிறேங்க நான் சும்மா கிடையாது நான் கண்ணை திறந்தேன்னா எல்லாத்தையும் பார்த்தேன் அப்படி பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டியாக வெளிப்படுவது கண்ணில் பிரம்ம எல்லா இந்திரியங்களிலும் சர்வ இந்திரிய குணங்களின் ஆபாசம் ஆபாசம்னா ஒளிர்வு இந்த இந்திரியங்கள்லாம் எப்படின்னா நம்ம ஒரு உதாரணம் சொல்லுவாங்க ஒளிர்கிறதுன்னு சொல்லுவாங்க ஒளிர்கிறதுன்னா பிரகாஷிக்கிறது இப்போ ஒரு குழந்தைக்கு அஞ்சுமே வேலை செய்யலன்னு வச்சுப்போம் ஒரு மனுஷனுக்கு கண்ணு வேலை செய்யல காது வேலை செய்யல மூக்கு சுவை தோல் எதுவுமே வேலை செய்யல அப்ப எப்படி இருப்பான் டப்பா ஜடம் மாதிரி இருப்பான் இந்த அஞ்சு வேலை செஞ்சதுன்னா பிரகாஷிக்கிறான் அப்படி இந்த ஐந்தும் உளறு ஒளிர்கிறது உலகத்தை அறிகிறது அதான் ஆபாசம் இந்த ஐந்தும் பிரகாசமாக இருக்க செயல்பட காரணம் என்ன இந்த பரம் பிரம்ம அப்போ சர்வேந்திரிய எல்லா இந்திரியங்களுடைய குணாபாசம் குணங்களாக பிரகாஷிப்பது அப்படின்ட்டு எது இந்த பிரம்ம சர்வேந்திரிய விவர்ஜிதம் வர்ஜிதம் என்றால் இல்லாததுன்னு அர்த்தம் வர்ஜித அப்படின்னா அதை விலக்கி விட்டு இருப்பது அது இல்லாமல் இருப்பது விவர்ஜித்தம்னா சுத்தமா கிடையாது அதனிடத்தில் எது கிடையாது சர்வேந்திரிய விவர்ஜிதம் அது வந்து எல்லா இந்திரியங்களிலும் பிரகாசிக்கிறது அதனுடைய குணமாக ஆனால் அதற்கு இந்திரியங்கள் கிடையாது எதுக்கு இந்திரியம் கிடையாது பிரம்மத்துக்கு இந்திரியம் கிடையாது ஆனா எல்லா இந்திரியங்களும் பிரகாஷிக்க அதுதான் காரணம் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டு அப்படின்னா என்ன சார் புரியல இப்போ இந்த பானைக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு என்ன அடி சார் வயிறு சார் கழுத்து சார் வாய் சார் எல்லாம் உள்புற சார் வெளிப்புற சார் இதெல்லாம் களிமண்ணுக்கு இருக்கா களிமண்ணுக்கு கிடையாது அவ்வளவுதான் கடவுள் எல்லா குணங்களுக்கும் ஆதாரமா இருக்கார் ஆனா அவருக்கு அந்த குணம் இருக்கா அவருக்கு கிடையாது சாக்கடை நாத்தம் அடிக்குது அப்படின்னா கடவுள் நாத்தம் அடிப்பாரா அவருக்கு நாத்தம் கிடையாது சாக்கடையாக இருப்பது அவர் நாத்தம் சாக்கடைக்கு தான் சொந்தம் அவருக்கு சொந்தம் கிடையாது சந்தனம் மணக்குது சார் அப்படின்னா கடவுள் மணப்பாரா மணக்கிறது சந்தத்து சந்தனத்தின் தன்மை சந்தனமாக இருப்பது கடவுள் இந்த பானை வயிறு குண்டா இருக்கு சார் அப்படின்னா களிமண் குண்டா இருக்குமா குண்டுங்கிறது பானைக்கு உள்ள தன்மை களிமண்ணுக்கு உள்ள தன்மை கிடையாது பானைக்கு வாய் அகல சார் அப்படின்னா களிமண்ணுக்கு வாய் அக அகலமா ஏய் வாய் களிமண்ணுக்கே கிடையாது பானைக்கு தான் வாய்ங்கிறதே பானைக்கு தான் சொந்தம் களிமண்ணுக்கு சொந்தம் கிடையாது இப்படிதான் பிரிச்சு புரிஞ்சுக்கணும் அப்போ எல்லா குணங்களும் எதற்கு இந்த இந்திரியங்களுக்கு இந்த இந்திரியங்களாக இருப்பது கடவுள் இந்த இந்திரியங்களுக்கு உள்ள குணங்களாக மிளிர்வது கடவுள் அப்படின்னா கடவுளுக்கு இந்திரியம் உண்டா அவருக்கு கிடையாது அப்போ வர்ஜித்தம் விவர்ஜித்தம்னா அற்றது என்ன அற்றது சர்வேந்திரிய விவர்ஜிதம் அதனால அதுக்கு இந்திரியங்கள் கிடையாது அதனால இந்திரியங்களால வரக்கூடிய தொல்லைகளும் கிடையாது கண்ணு தொல்லை பண்ணுது காது தொல்லை பண்ணுது காது ரிப்பேர் ஆயிடுச்சு டாக்டர்கிட்ட போகணும் இதெல்லாம் கடவுளுக்கு வராது எல்லா காதாவும் அவருக்கு கடவுளே சார் எனக்கு ரெண்டு காதை வச்சுக்கிட்டே இவ்வளவு பிரச்சனை இருக்கு மூணு மாசமா டாக்டர்கிட்ட போயிட்டு இருக்கேன் அப்ப கடவுளுக்கு இவ்வளோ காதம் இருக்குன்னா அவருக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும் பாவம் ஆனா அவருக்கு இந்த கஷ்டம் எல்லாமே இருக்கிறது அவர் தான் ஆனா இது எதனுடைய குணங்களும் அவருக்கு கிடையாது பானையாக இருப்பது அவர்தான் ஆனா ஆனால் பானையுடைய குணங்கள் இந்த களிமண்ணுக்கு கிடையாது அது போல உலகமாக இருப்பது அவர்தான் உலகத்துல உலகத்தில் எல்லாமா ஆனால் உலகத்தினுடைய குணங்கள்லாம் கடவுளுக்கு சொந்தம் கிடையாது அவர் சும்மா எல்லா வேஷத்தையும் அப்படி சீன் எடுத்துக்கிட்டு சும்மா இருக்கிறார் கனவு பார்க்குறவனுக்கு கனவு காண்றவனுடைய அறிவு நல்ல கனவு கண்டதுனால ஒஸ்தி ஆயிடல கெட்ட கனவு கண்டதுனால மட்டமாகவும் ஆயிடல அறிவு அறிவு அது சும்மா எல்லா சீனையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு அவ்வளோதான் அந்த நிகழ்ச்சிகள் சம்பவங்கள் அந்த அறிவுக்கு ஒன்றும் சொந்தம் கிடையாது அந்த அறிவுக்கு எப்பொழுதும் இருக்கிறது கிடையாது சும்மா ஒரு சீன் வருது போகுது இந்த களிமண்ல பானை ஒரு சீன் வருது இருக்குது போகுது ஆனா களிமண்ணுக்கு பானைங்கிறது நிரந்தரம் கிடையாது அவ்வளவுதான் இங்க வேற ஒன்றும் கிடையாது ஸோ என்ன விவர்ஜித்தம் அற்றது சர்வேந்திரிய விவர்ஜிதம் எல்லா இந்திரியங்களாக பிரகாசித்துக் கொண்டிருப்பது ஆனால் அது இந்திரியங்கள் அற்றது அசக்தம் சர்வ பிருச்சைவ நிர்குணம் குணபோக்திருச்ச அசக்தம் ஏற்கனவே சக்தின்னு பார்த்தோம் ஞாபகம் இருக்கா பற்று பற்று தொந்தரவாகக்கூடிய தன்மை அட்டாச்மெண்ட் அசக்தம் பற்று அற்றது இது எல்லாமே இருக்கு ஆனா இது கூட அதுக்கு ஏதாவது கனெக்ஷன் பற்றுன்னு இருக்கான்னு பார்த்தா அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது பானைக்கும் களிமண்ணுக்கும் என்ன கனெக்ஷன் போல்ட்டு போட்டு முடிக்கிறதா என்ன ஒண்ணும் கிடையாது சும்மா ஒரு வேஷம் அதனால பானையால் களிமண் பாதிக்கப்படுவதில்லை ஐயோ நான் சின்ன பானையா போயிட்டேன் பக்கத்து வீட்டுல பெரிய பானை இருக்கு அப்படின்னு களிமண் வருத்தப்படுறது களிமண்ணை பொறுத்தளவுல பானையா எங்க இருக்கு களிமண்ணை பொறுத்தல பானை ஒன்று பெரிய பானையே இல்லை அதனால இந்த பானையினுடைய தன் தன்மை தன்மைகளால் களிமண் பாதிக்கப்படாதது அதனால அசக்தம் பற்றற்றதுங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா பாதிக்கப்படாததுன்னு அர்த்தம் வேற ஒன்றும் கிடையாது அது போய் பற்ற முடியாது அது போய் பிடிக்க முடியாது அது போய் பிடிச்சி நான் உன் காதை பிடிச்சி திருகிறேன் பாருன்னு திருக முடியாது பானை களிமண்ணை போய் தொல்லை பண்ண முடியாது அதான் பற்று அற்றது அப்படின்னா களிமண்ணுக்கு பற்று இல்லாதது பானை மேல அப்படின்னா பானைக்கு இடம் கொடுக்குது பானையால் தொல்லையை அனுபவிக்காதது இந்த அசக்தம் இந்த கடவுள் உலகத்துக்கு இடம் கொடுக்கிறார் இந்த உலகத்தால் தொல்லையை அனுபவிக்காதது இந்த உலகத்தினுடைய எதுவுமே அவரை பாதிப்பதில்லை அதனால் அசக்தம் அவர் பற்று இல்லாதவர் இந்த உலகத்தால் தொல்லைப்படுத்தப்படாதவர் பற்றப்படாதவர் இந்த உலகம் போய் கடவுளை பிடிக்க முடியாது நான் உன் முல்லை குத்திரம் பாரு உன் மேல இந்த உள்ளால குத்திரம் பாருன்னு பண்ண பண்ண முடியாது உள்ளாக இருப்பது அவர் அசக்தம் அசக்தம் எதனாலும் பாதிக்கப்படுவா படாதவர் ஏன் சர்வ பிருச்சைவ பிரித்து அப்படித்தான் சப்போர்ட்டிங்னு அர்த்தம் சப்போர்ட் பண்றார் தாங்கி இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் தாங்கி இருப்பது இந்த பானைக்கு களிமண் பிரித்து அப்படி பிரித்துன்னா தாங்கி இருப்பது அப்போ சர்வ பிரித்து எல்லாவற்றையும் தாங்கி இருப்பது பானையை களிமண் தாங்கி இருப்பது தங்கியிருப்பதுன்னா அது உலகத்துக்கு கீழே கடவுள் எப்படி தூக்கிட்டு இருக்காரு ஆமா அப்படி சர்வபிரித்து அப்படின்னா எல்லா வேஷங்களையும் தாங்கி அதுக்கு பிச்சை போட்டவர் இந்த பானைக்கு பிக்ஷை போட்டது களிமண் இந்த உலகத்துக்கு பிக்ஷை போடுறது இந்த கடவுள் பிரம்ம தங்கி இருப்பது வேஷம் எதை தங்கி இருப்பது சர்வபிரித்து அப்படி பானைக்கு களிமண் பிரித்து பானை பிரித்து யாரு களிமண் அப்ப பானை களிமண்ணை தொட முடியாது தொல்லை பண்ண முடியாது சர்வ பிரித்து கடவுள் அப்ப இந்த சர்வம் கடவுளை தொல்லை பண்ண முடியுமா பிரம்மத்தை முடியாது அதனால அசக்தம் அதனாலதான் பற்றற்றவர் வேற ஒன்றும் காரணம் கிடையாது பற்றற்றவர்னா ரொம்ப நல்ல ஒரு ஐயோ பரவாயில்ல நல்ல ஒதுங்கி இருக்காரு எல்லாத்துலேயும் அப்படி கிடையாது அவர் ஏற்கனவே தொடப்படாமல் தான் இருக்குது அது உண்மை அதனால இது நேயம் அறிய வேண்டியது தான் பாக்கி எத் யாத்வா தெரிஞ்சிக்க வேண்டியது தான் பாக்கிய தவிர வேற ஒன்றும் கிடையாது அதான் இடையில ஒரு ஆமா யாரு இவன் இப்ப குதிச்சால ஐ ஐ சூப்பர் ஐ நான் சூப்பர் ஐ நான் super Mochi. Hey, that's super. Hey, that's super. கரண்டே போகிறோம் வாழ்க்கையில் நான் எப்போ முன்னேறுவேன் நான் எப்போ மேலுக்குறோம் நாலு பேர் என்னை பார்த்து அவமானமாக நினைக்கிறாங்க நான் முன்னாடி நல்லா இருந்தேன் இப்போ நல்லா இல்லை ஐ ஐ நான் இப்போ சூப்பர் ஆகிட்டேன் நாட்டு விழுந்துருச்சு இப்போ நான் சூப்பர் படம் போயிடுச்சு போலீஸ்காரன் பிடிக்கிட்டு போயிட்டா ஐ இப்போ நான் சூப்பர் <laughs> யாரு ஒரு யூஸ்லெஸ் ஃபெலோ தனக்கு எதுவுமே இல்லாம ஓசுல வாங்கிட்டு குதிச்சான் தனக்குன்னு எதுவும் கிடையாது எல்லாம் கடவுள் கடவுள் தவிச்சுட்டு இவன் குதிக்கிறான் நான் தெரியுமா நான் சுப்பிரமணிய சார் நான் first rank all India first நீயா இருக்கிறது கடவுள்ப்பா நான் யார் தெரியுமா நான் கோட்டீஸ்வரன் நூறு பில்டிங் ஒரு ஊரில் அது போல நூறு ஊரில் தயார் ஏய் நீயா இருக்கிறது கட்டடமா இருக்கிறது கடவுள்ப்பா அப்ப நான் ஒரு பணக்காரன்னு சொன்னது யாரு இவன் தான் இவன் இடையில அட்ரஸ் இல்லாதவன் எவனுக்கு உண்மையிலேயே தனக்குன்னு எதுவுமே இல்லையோ அவன் சொல்றான் நான் ஒரு பணக்காரன் நான் ஒரு படிச்சவன் நான் ஒரு சயின்டிஸ்ட் நான் ஒரு கவிஞன் அட்ரஸ் இல்லாதவன் யார் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டா இவனுக்கு வாழ்க்கை இல்லையோ அவன் சொல்றான் எந்த கடவுள் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டா இவன் பேசவே முடியாதோ அவன் சொல்றான் அவர் லைட் அடிக்கிறத வச்சுக்கிட்டு இந்த இந்த சந்திடி சாக்கில் நானும் கொஞ்சம் இவன் சொல்றான்னாலே அந்த சொல்ற பிக்ஷையை போட்டதே கடவுள் தான் இவன் நாக்கு பேசுறதுக்கு காரணம் இவன் வளர்றதுக்கு காரணமே கடவுள் தான் அவரு போட்ட எல்லாம் உளறிட்டு இருக்கான் அதனாலதான் இந்த இவன் இந்த கிறுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் அவர் வந்து குடல் புடுங்கி மாலை சாமியா வர வேண்டியிருந்தது என்ன சொன்ன நான் யார் தெரியுமா இங்க வா இது யாருன்னா கதை இப்ப சொல்லு பாக்கலாம் சொல் புரிஞ்சுக்கிட்டேன் சார்னு சொல்றதுக்கு கூட அவன் கிடையாது இப்போ என்ன மன்னிச்சிருங்க சார் தெரியாமல் உளறிட்டேன்னு சொல்ல கூட இப்ப அவன் இல்லை முடிஞ்சா அதான் இந்த இந்த சாமி நேற்று சொன்னோம்ல கரண்ய கிரண்யன இந்த விஷ்ணு வந்து இந்த அவதாரம் நரசிம்ம அவதாரம் எடுத்து வர அந்த கதை தெரியுமா அதான் அந்த நரசிம்மர் சாமியை தான் அப்படி சொல்றது அந்த சாமியை அந்த நரசிம்ம வேஷத்துல வந்து கரண்யன் அழிச்சு அவன் மாலையை அவன் குடலை பிடி எடுத்து மாலையை போட்டுக்கிட்டு போயிட்டு இவன் தாண்டா பாடிட்டு இருந்தான் நான் நான் தான் இந்த நாட்டுக்கு கடவுள் ஆமா இவ இவன் ஒருத்தர் திடீர்னு ஒரு ராஜா அவன் வந்து நான் அவனுக்கு உண்மையிலேயே பெருமை இருந்தது சொத்து இருந்தது பவர் இருந்தது அதனால சொன்னா இந்த நான் இந்த உலகத்துக்குலாம் மூணு உலகத்துக்கு நான் தான் கடவுள்ட்டான் அப்புறம் கடவுள் புத்தி போட்டுறதுக்கு வந்தாரு அவனை பிடிச்சி கொலை பண்ணி அவன் குடலை எடுத்து மாலையை போட்டுட்டு போயிட்டான் இந்த உண்மையை புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த சாமி நம்ம ஊரில் தெரியும் கேள்விப்பட்டீங்களா பார்த்ததே இல்லையா நீங்கள் அடடா இங்கே இந்த தாண்டவ இன்னும் ஒரு ஏரி இருக்கு இந்த ஒரு நாள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அழைச்சிட்டு போயிட்டு வாங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம் சிலால் ரோட்டில் கும்பகோணம் ரோட்டில் ஒரு ஏரி இருக்கும் அந்த குறுக்க போகிற வழி இருக்குல்ல அந்த வழியில் போகும்போது ரைட்டில் ஒரு குளம் இருக்கும் நம்ம ஊரை தாண்டது பைபாஸை தாண்ட உடனே அந்த பைபாஸ் தாண்ட உடனே குளத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ரைட்டில் கோவில் இருக்கு அந்த கோவில் அது அந்த குழந்தைங்களும் பேசுவாங்க குடல் பிடிக்குமால சாமி வருது இங்க என்னன்னு இப்ப பேசிக்கிறாங்க தெரியல நான் படிக்கும் போது நாங்கள் எப்படி இப்ப நடைமுறையில் இல்லாதனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோயில்ல ஒரு திருவிழா வருஷத்துக்கு ஒரு நாள் வரும் அந்த நாள் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இங்க எப்படி காளி ஆட்டம் பார்த்துருக்கீங்கல்ல இதே மாதிரி அந்த கோவில்ல ஒரு பண்டிகை உண்டு அப்ப என்ன பண்ணுவாருன்னா அந்த கோவிலுடைய பூஜாரி அதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பார் வருஷம் வருஷம் அவர் இது பண்ணுவார் இந்த ஆட்டை வெட்டி ஆட்டு குடல் இருப்பாருங்க அதை வந்து அது மாதிரி செட் பண்ணுவார் ஆட்டு குடலை சுத்தமாக க்ளீன் பண்ணிடுவாங்க க்ளீன் பண்ணிட்டு அந்த குடலை ஒரு வாய்க்குள்ள சொல்லிடுவார் எது குடல் சமையல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படியே பச்சையா வாய்க்குள்ள சொல்லிட்டு அந்த ஈரல் இருக்கு பாருங்க அந்த ஆட்டோட ஈரல் எடுத்து நாக்கு மாதிரி செட் பண்ணிடுவார் நாக்கு மாதிரி செட் பண்ணிட்டு இந்த குடலெல்லாம் எடுத்து மேலெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு மீதியை வந்து முரத்துலயே அதுலயே வச்சுப்பாரு அதுக்கு என்ன கீழே விழுந்தா என்னமோ மாதிரி ஆயிடுமே அதனால ஒரு செட்டப் பண்ணிப்பாங்க கிளீனாக இருக்கும் அறிவுறுப்பு இல்லாத மாதிரி இருக்கணும்னா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி சுத்தமாக கழுவி எல்லாம் பண்ணி போட்டுக்கிட்டு வீடு வீடாக வருவாங்க அப்படியே ஒரு நாள்ல முடிச்சிருவாங்களா இல்லை ஒரே நாளா அது என்ன கோவில் அந்த கோவில் சுவாமி பேர் என்ன பெரிய நாயகி ஓ அப்படியா சார் அது அப்படியே நிஜமாலுமே குடலை எடுத்து வாயில சரிவிட்டேன் அது கீழே விழாம போடணும் கோயிலேருந்து ஆரம்பிச்சு ஊரெல்லாம் சுத்திட்டு அவருக்கு ஆரத்தி நடக்கும் வீடு வீடா நின்று ஆரத்தி பண்ணி அது சுவாமியாவே பால் ஊற்றி சாந்தி பண்றதுக்காக பால் ஊற்றி எல்லாம் பண்ணி ஆராதனை நடக்கும் சர்வ மரியாதையோட ரிட்டர்ன் போய் அதை சுத்தமாக கழட்டி விரதத்தோடு தான் செய்வாங்க அதெல்லாம் அப்படி வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் இப்போ அது ஊரில் இல்லாமல் போயிடுச்சு சுத்தமாக இல்லை இல்லை இப்போ நடக்கிறது செய்யறதே இல்லை இதெல்லாம் ஞாபகப்படுத்துறதுக்கு தான் அதெல்லாம் இதெல்லாம் பார்த்து பார்த்து ஏதாவது கொஞ்சம் புரிஞ்சுட்டா கொஞ்சம் புத்தி சரியாக இருக்கும் இதெல்லாம் எல்லாம் அதனால இங்கே என்ன பேர் தான் நாங்கள் பள்ளிக்கூடத்தில் குடல் பிடிங்க மாலை சாமி நாளைக்கு வருதாமா அப்படி குடல் குடல் பிடிங்கி மாலை சாமி அப்படி பேசிக்கிறோம் அப்படி அப்படியே அது பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு மாதிரி என்னமோ சிந்திக்க வைக்கும் ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி பெரியவங்க எல்லாம் பார்த்து பார்த்து இது வந்து சாப்பிட்றானாச்சே இவன் வேக வச்சது உள்ள போறா அவர் வேக வைக்காம மாட்டிக்கிட்டு போறாரு பெரியவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை குழந்தைகளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி மைண்டை ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க அப்படி என்னைக்காவது ஒரு நாள் கதையை கேட்டு தெரிஞ்சுட்டா இன்னும் நல்லா புரியும் எப்படி எத்தனை சொல்லுக்கும் பதினாலு சர்வபிருத்து எல்லாவற்றையும் தாங்கி இருப்பவர் ஆனால் எதனாலும் பாதிக்கப்படாமல் இருப்பவர் அசக்தம் அதனால் பாதிக்கப்படாதவர் எது இந்த பிரம்ம பாதிக்கப்படாதது நிர்குணம் எல்லா குணங்களுக்கும் ஆதாரம் பச்சை நீளம் உயரம் குள்ளம் நீண்ட குறுகிய வறுமையான வளமான பளபளவென்ற துருப்பிடித்த ஸோ எல்லா எல்லா குணங்களும் உலகத்தில் இருக்கு எல்லா குணங்களுக்கும் யார் ஆதாரம் இந்த பிரம்ம அவருடைய குணம் என்ன சார் அவருக்கு குணமே கிடையாது குணம் இல்லாத தான் எல்லா குணத்தையும் வேஷம் ஏற்க முடியும் இதை பத்தி நாலாவது முகாமில் முடியும் தங்கம் இன்னும் இன்னும் வேஷம் எடுத்தா அதனுடைய எல்லை குறையுது வேஷமே எடுக்காததுக்கு தான் இது அதிகம் சக்தி அதிகம் இன்னும் ஏகப்பட்டு அப்போ எல்லா குணங்களையும் இருக்கணும்னா அதுகிட்ட என்ன குணம் இருக்கணும் அதுகிட்ட எந்த குணமும் இருக்கு அதனால அது நிர்குணம் அப்படின்னா குணங்கள் அற்றது குணம் இல்லாதது அது வெறும் அறிவு அதுக்குன்னு நல்ல குணம் கெட்ட குணம் உயரம் உள்ளம் அதெல்லாம் உண்மையே கிடையாது அப்படி இருக்கிறதுனால தான் எல்லா குணங்களும் என்ற வேஷத்தை ஏற்க முடிகிறது அது நிர்குணம் நிர்குணமாக இருந்து கொண்டு எல்லா வேஷங்கள் என்ற போர்வை போர்த்தி கொண்டு குணபோக்திருச்ச அடுத்த வார்த்தை குணபோக்திரு போக்திரு அப்படின்னா அனுபவிப்பவர் அதான் போக்தா அப்படின்னு மாறும் சில இடத்துல ஆண் பால்ல மாறும்பொழுது போக்தா இது வந்து நியூட்டர் வேர்டு அழிப்பால் அதனால போக்திரு அப்படி இருக்கு போக்திரு என்ன போக்திரு போக்திருன்னா என்ன சாப்பிடுறவர் அனுபவிக்கிறவர் அவர் பேர் போக்திரு ஹோட்டலுக்கு போனா சாப்பிடுறவர் போக்திரு அப்படி என்ஜாயர் அனுபவிப்பவர் அப்படி எதை அனுபவிக்கிறார் குணபோக்திரு இவர்கிட்ட எந்த குணமும் கிடையாது எல்லா குணங்கள்ங்கிற வேஷத்தை எடுத்துக்கிட்டு அந்த எல்லா குணங்களையும் அனுபவிக்கிறார் வேடிக்கை பார்க்கறதுக்கு கனவு உலகத்தை சுப்பிரமணியோட அறிவு அனுபவிக்கிற மாதிரி இந்த அறிவு மலையா கிடையாது அறிவு ஆறா கிடையாது இந்த அறிவு கனவுக்குள்ள இருக்கிற சுப்பிரமணியா கிடையாது அறிவு கோண்டா கிடையாது அறிவு முயலா கிடையாது எதுவும் கிடையாது ஆனா எல்லா வேஷத்தையும் எடுத்துக்கொண்டு இந்த அறிவு அனுபவிக்கிறது அந்த வேஷங்களை எல்லாம் அப்படி இந்த பிரம்மத்துக்கு எந்த குணமும் கிடையாது இந்த குணங்கள் என்ற வேஷத்தை எடுத்துக்கொண்டு இந்த எல்லா குணங்களையும் அனுபவிக்கிறார் சரியான கிறுக்கு அவங்களோட பெரிய தொல்லை அனுபவிக்கிறார் கிறுக்கன் என்ற அனுபவத்தை அனுபவிக்கிறார் ஐயோ அவன் சூப்பர் அறிவாளி அவன் அறிவாளி என்றால் எனக்கு என்ன சந்தோஷமோ ஐயோ இந்த பொம்மை ரொம்ப அழகு ஸோ அழகு என்பதை அறிவு அறி அணுகி அறி அனுபவிக்கிறார் சிச்சி இது ரொம்ப அறிவு அருவறுப்பு தூர தூக்கி தூர போடும் என்று சொல்வதன் மூலம் அருவறுப்பை எப்படி அனுபவிக்கணுமோ அப்படி அனுபவிக்கிறார் சிச்சி தூரமாக போடும் ஸோ அது எந்த குணமும் இவருக்கு சொந்தம் கிடையாது ஆனால் எல்லா குணத்தையும் அனுபவிக்கிறார் விதவித விதவித விதவித விதவித விதவித விதவித சோ காமயத்தை பகுசியாம் பிரஜா ஏ ஏ தி அப்படி விதவிதமான தேகத்தில் இருந்துகிட்டு விதவிதமான அனுபவங்களை குணங்களை எல்லாம் அனுபவிக்கிறார் ஆனா அவருக்கு என்ன குணம் நிர்குணம் ஆனா அவர் யாரு குணப்போக்திரு எல்லா குணங்களையும் சாப்பிடுறவர் எல்லா குணங்களையும் விழுங்கி ஏப்பம் விடுறவர் அவர் தான் சோ குணபோக்திருச்ச என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த வித வித வித வித வித வித விதமாக இருக்கிறாருங்கிற இடத்துல இப்ப எங்கேயோ வகுப்பு எடுத்துகிட்டு போது திடீர்னு ஒரு ஐடியா வந்தது இப்போ ஒரு வேலை உனக்கும் ஒரு வரம் கிடைச்சிருச்சு எங்க இப்போ வந்து ஒரு ஒரு சுப்பிரமணிக்கு அவங்க ஒரு சாமியார் வந்தார் அப்பா இந்தா மூவாயிரம் ரூபாய் பணம் தரேன் போய் சாப்பிட்டுட்டு வா ஹோட்டல்ல ஒரே வேலை தான் சாப்பிடுவோம் ஒரு வேலைக்கு மூவாயிரம் ரூபாய்க்கு எப்படி சார் சாப்பிட முடியும் நீ என்ன பண்ண முடியும்னா இப்ப நான் உனக்கு ஒரு வரம் தரப்படுறேன் ஆஹ் என்ன உனக்கு இப்ப மூணு பாடி ஆயிடும் ஒரு உடம்பு மூணு உடம்பு ஆயிடும் அப்புறம் நீ மூணு உடம்புல போய் தனித்தனியா சாப்பிட்டுட்டு வரும் ஒரு ஒரு உடம்புக்கு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணிக்க போயிட்டு வா அப்படின்ட்டாரு அப்படின்னா சுப்பிரமணியம் என்ன பண்ணுவான் மூணு உடம்பு எடுத்துட்டு போய் ஹோட்டல்ல போய் உட்கார்றான் சார் மூணு பிளேட்ல நாலு நாலு இட்லி கொண்டு வா மூணு பிளேட்ல பொங்கல் கொண்டு வா மூணு உடம்பு தனித்தனியா உட்காந்துட்டு இருக்கு இப்படி சாப்பிடுவான என்ன சொல்லுவா ஏய் நீ இந்த ஹோட்டல் போ ஏய் நீ இந்த ஹோட்டல் போ ஏய் நீ அந்த ஹோட்டல் போ என்ஜாய் நீ அந்த ஹோட்டல்ல என்ஜாய் பண்ணு ஏன்னா இவருக்கு கொடுத்துருக்கிறது இன்னும் ஒரு மணி நேரம் தான் மூணு உடம்பு இருக்கும் அப்ப அதுக்குள்ள எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணும் ஏய் நான் இங்க போய் ஸ்வீட் சாப்பிடறேன் நீ வத்த குழம்பு சாப்பிடு சரியா நீ ஜூஸ் சாப்பிடு ஆளுக்கு ஆள் விதவிதமா என்ஜாய் பண்ணலாம் அப்ப என்ன பண்ணுவா மூணு உடம்புல மூணு விதமா வேற வேற என்ஜாய்மெண்ட்டை தான் விரும்புவான் கரெக்ட் ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு எதுக்கு மூணு உடம்பு அப்புறம் உடம்புக்கு உடம்பு விதவிதமா அனுபவிச்சுக்கலாமே ஒரே நேரத்துல அப்படிதானே பார்ப்பான் அதான் மிஸ்டர் விவரம் அப்படி கடவுள் மிஸ்டர் விவரம் என்ன பண்றாரு ஒரே நேரத்துல விதவிதமா அனுபவிக்கணும்னு நினைக்கிறாரு ஏய் நான் பண்ணிய வேஷம் எடுக்கிறேன் ஏய் நான் நாயா வேஷம் எடுக்கிறேன் ஏய் நான் குரங்கா வேஷம் எடுக்கிறேன் ஏய் நான் சயின்டிஸ்டா ஏய் நான் கவிஞரா ஏய் நான் திருடனா ஏய் நான் போலீஸா அப்போ விதவிதமா அவர் எடுத்த வேஷத்துல ஒண்ணுதான் நம்ம வேஷம் அப்போ விதவிதமாக இருந்து கொண்டு எல்லா குணங்களையும் ஒரே நேரத்தில் விதவித விதவிதமாக அனுபவிக்கிறார் கொசுவா இருந்துகிட்டு சாக்கடையை அனுபவிக்கிறார் அதே நேரத்தில் குரங்கா இருந்துகிட்டு மரத்தை அனுபவிக்கிறார் மரத்தில் குடிச்சுக்கிட்டு கொக்கா இருந்துகிட்டு பறக்கிறார் மீனா இருந்துகிட்டு தண்ணிக்குள்ள வாழ்க்கை அனுபவிக்கிறார் எப்படி என்ன சூப்பர் என்ஜாய்மெண்ட் ஒரே நேரத்தில் இத்தனை தேகத்தை எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு தேகத்திலே இருந்துகிட்டு வித வித விதமான எல்லா குணங்கள் மூலமாக உலகத்தை அனுபவிக்கிறார் நல்ல கெட்ட உயரமான குளிர்ச்சியான உஷ்ணமான ஆனா அவருக்கு இந்த எந்த குணமும் கிடையாது அப்படி அனுபவிக்கிறார் இதெல்லாம் ஏன் சார் என்னை வச்சு உட்கார வச்சு சொல்றீங்க அவரு இருந்துட்டு போறாரு ஏன் பிரச்சனை எனக்கு அப்படின்னா புரிஞ்சுக்கோ இதெல்லாம் ஏன் பேசிட்டு போறாருன்னா அப்பா நீயாக இருப்பது அவர் அப்படின்னா என்ன அவருடைய தன்மை தான் உன்னுடைய உண்மையான தன்மை அப்போ களிமண்ணுடைய தரம் அதிகமாச்சுன்னா பானையுடைய தரம் அதிகமாகுது களிமண்ணுடைய தரம் குறைஞ்சதுன்னா பானையுடைய தரம் தங்கத்துடைய தரம் அதிகமாச்சுன்னா வளையலுடைய ரேட் அதிகம் தங்கத்துடைய தரம் குறைஞ்சதுன்னா வளையலுக்கு ரேட் குறையும் கரெக்ட் அப்போ தங்கத்தை பொறுத்து தான் வளையல் காற்றனை பொறுத்து தான் துணி அப்போ கடவுளை பொறுத்து தான் நீ கரெக்ட் அப்போ கடவுளுடைய குணம் என்னமோ அதுதான் உன்னுடைய உண்மையான குணம் அப்போ நான் சும்மா ஒரு கிறுக்கு சார் எப்படி சொல்றேன் போங்க சார் நான் ஒரு லூஸு நானே ஒரு லூஸு நீங்க என்னமோ கடவுளுடைய குணம் என்னுடைய குணங்கிறீங்க நீ ஒரு லூஸ் அது எப்படி உனக்கு தெரியும் நீங்க வேணா என் பொண்டாட்டியை கேட்டு பாருங்க இருபது வருஷமா நான் சொல்லிட்டே இருக்கேன் நீ ஒரு லூஸ் நீ ஒரு லூஸ் நீ வேணா கேட்டு பாருங்க சந்தேகம் இருந்தா நானே ஒரு லூஸ் லூஸா இருப்பது கடவுள் ஆனா கடவுள் லூசு கிடையாது அப்படின்னா என்ன நீ லூசு கிடையாது நிஜமாவா சார் நிஜமாதான் அப்போ நீயாக இருப்பது கடவுள்னா அப்ப கடவுளுடைய குணம் தான் உன்னுடைய குணம் என்ன இப்போ வளையல் வளைஞ்சு போச்சு ஒரு வளையல் வளைஞ்சு போச்சு ஒரு வளையல் வளையாம இருக்கு சுப்பிரமணியம் ரெண்டையும் சேல் பண்ண போனாரு சார் இதுக்கு ரேட்டு போடுங்க அப்படின்னு முதல்ல வளைஞ்ச வளையல வச்சாரு கடைக்காரர் இடம் போட்டு சார் இதுக்கு ஐயாயிரம் ரூபாய் வளையாத வளையல வச்சாரு சார் இதுக்கு ரேட் சொல்லுங்க ஐயாயிரம் ரூபாய் தான் சார் அது எப்படி அது வளைஞ்ச வளையல் இது வளையாத வளையல் வளைஞ்ச வலையில் என்ன வளையாத வலையில் தங்கத்துக்கு தான் இருக்கிறது தங்கம் தான் வளைஞ்ச வலையில் என்ன வளையாத வலையில் தான் சும்மா அதெல்லாம் பேச்சு அப்போ வளையலுடைய குணம் மதிப்பு கிடையாது தங்கத்துடைய குணம் தான் மதிப்பு வேஷத்தினுடைய குணத்திற்கு மதிப்பு கிடையாது வேஷத்தை எடுத்தவனுடைய குணத்திற்கு தான் மதிப்பு ஏன்னா வேஷமே உண்மை கிடையாது அப்ப அதனுடைய குணமும் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் பெரிய பிரச்சனை ஒண்ணும் கிடையாது ஆனா அந்த வேஷத்தை எடுத்தவன் தான் உண்மையான பிரச்சனை உண்மையான ஆதாரம் அவனுடைய சுயரூபம் தான் வேஷத்தினுடைய சுயரூபம் வேஷம்ங்கிறது சும்மா பேச்சு அப்போ நீங்கிற வேஷத்துல இருக்கிறது பகவான் கடவுள்னா கடவுளுடைய குணம் தான் உன்னுடைய உண்மையான குணம் நீ எடுத்த வேஷத்தினுடைய குணம் கூடவும் இருக்கலாம் குறைச்சலாம் இருக்கலாம் கொஞ்சம் வளைஞ்சி இருக்கலாம் நேராக இருக்கலாம் அதெல்லாம் பெரிய மேட்ரு கிடையாது அதெல்லாம் சும்மா அதெல்லாம் சும்மா பேச்சு பெரிய வளையல் சின்ன வளையல் வளைஞ்ச வளையல் வளையற வளையல் சும்மா ஒரு பேச்சு உண்மை தங்கம் அதுதான் மேட்டர் இவன் பணக்காரன் இவன் ஏழை இவன் நோயாளி இவன் ஆரோக்கியமானவன் இவன் கருப்பு இவன் சிகப்பு இவன் அன்பானவன் இவன் முரடை இதெல்லாம் சும்மா ஒரு பேச்சு உண்மை என்ன எல்லாமாக இருப்பது கடவுள் தானாக இருப்பதும் கடவுள் அப்போ கடவுளுடைய இயல்பு என்னமோ அதனால் உண்மையான இயேசு அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது வேற ஒன்றும் கிடையாது ஓ கடவுள் அப்படியா சரி அவர் எப்படி எடுத்துட்டு போறா நான் ஒரு நியூஸ் என்ன பண்றது கடவுளா கடவுள் நீ நல்லா சொல்லிட்டு இன்னும் பத்து ரூபா டொனேஷன் எக்ஸ்ட்ரா கேட்பீங்க கோயிலுக்கிட்ட போயா அது தெரிஞ்சுக்காம இருந்தாலும் நான் டொனேஷன் கொடுக்காம இருப்பேன் இது தெரிஞ்சுக்கிட்டா வேற இன்னும் ஆயிரம் ரூபாய் சேர்த்து கொடுக்கும் இது எதுக்கு வம்பு கடவுளுடைய குணம் தான் உங்களுடைய குணம் நாளைக்கு வருவீங்க நாளைக்கு வரீங்களாம்மா ஆ கடவுளுடைய குணம் தான் உன்னுடைய குணம் அதை புரிஞ்சுக்கிறது தான் இருக்கு ஏன்னா நீயாக இருப்பது பகவான் என்ன இன்னும் நாலு தான் இருக்கேன் இது இதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் தான் அது அந்த பார்ட்டு தான் ஞானம் தான் பிரச்சனை ஏஎம் ரொம்ப ஈஸி நடத்துறது ஈஸி புரிஞ்சுக்கிறது கஷ்டம் ஸோ அசக்தம் சர்வ விருச்சைவ எல்லா வேஷத்தையும் ஏற்றி இருக்கிறது வேஷத்தால் பாதிக்கப்படாதது ஏன்னா அந்த வேஷத்தை தாங்கி இருப்பதால் அதனால் பற்றற்றது அசக்தம் சர்வ விருச்சைவ எல்லாவற்றையும் தாங்கி இருப்பது நிர்குணம் குணம் அற்றது சர்வ புக்திருச்ச எல்லா குணங்களையும் அனுபவிப்பது உயர்வுகள் தாழ்வுகள் ஏழ்மை வறுமை எல்லாத்தையும் அனுபவிக்கிறது இவர் தான் அனுபவிச்சிருக்கிறார் நோய் நொடிகள் வளம் வறுமை சந்தோஷம் வருத்தம் எல்லாத்தையும் அனுபவிக்கிறது அவர் தான் உண்மையிலேயே பகவான் கடவுள் தான் அனுபவிக்கிறது நம்ம தான் அனுபவிக்கிறோம் அது பார்க்கறதுக்கு நான் அனுபவிக்கிறேங்க மாதிரி தெரியும் இந்த மாதிரி பார்க்கறதுக்கு நான் கொஞ்சம் பலபலா அப்படி தெரியுது ஆனால் பலபலா அவரு ஆனால் பார்க்கறதுக்கு இடையில இந்த மனசு வந்து என்ன சொல்றா இல்லை இல்லை இதை அனுபவிக்கிறேன்னா அது அப்படிதான் இருக்கும் அதை தவிர்க்க முடியாது அது ஞாபகம் இருக்கணும் இதை தவிர்க்க முடியாது ஏன்னா என்ன பண்ணுனா லைட் அடிக்கணும் தண்ணி குழுங்கணும் ஆனா மின்னக்கூடாது என்ன பண்ணுனா முடியும் பண்ண முடியாது அது இருக்கும் ஆனா தண்ணி பளபளங்குதே தண்ணி பளபளன்னு தான் தெரியும் ஆனா அந்த பளபளப்பு தண்ணீருக்கு சொந்தம் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கும் தண்ணி பளபளன்னு இல்லாம இருந்துச்சுனாலே எனக்கு இந்த குழப்பம் வந்திருக்காதே சார் லைட்டு பளபளன்னு இருக்கணும் தண்ணியை பளபளங்கணும் தண்ணி பளபளன்னு இருந்திருக்கலன்னா நான் தெளிவா சொல்லியிருப்பேன் பளபளப்பு லைட்டுக்கு சொந்தம் தண்ணீருக்கு சொந்தம் இல்லைன்னு நான் சொல்லியிருப்பேன் இப்போ லைட்டும் பளபளங்குது தண்ணீரும் பளபளங்குது அப்ப நான் சொல்ற பளபளப்பு தண்ணீருக்கு சொந்தம் இல்லை இன்னொன்னு சொல்ல போனா அந்த லைட்டை விட தண்ணீர் தான் இன்னும் அழகா பளபளாக்குது அப்போ இதுதான் பல அப்போ இது மின்றதுனால தானே சார் நான் சொல்றேன் அது மின்னாம இருந்திருந்தா நான் சொல்லியிருக்க மாட்டேன் அது மின்னும் என்ன அதான் சிருஷ்டி அப்படிதான் ஆனால் நீ உன் அறிவால் பிரித்து புரிந்தது இது இல்லாமல் பண்ணவே முடியாது காட்சியை இல்லாமல் செய்ய முடியாது ஆனால் இந்த காட்சியை பற்றிய உண்மையை அறிவால் புரிந்து கொள் இந்த குணபோக்திரு அவர்தான் எல்லா குணங்களையும் அனுபவிக்கிறது அவர்தான் ஆனா நான் அனுபவிக்கிற மாதிரி தோணும் அப்படிதான் தோணும் இந்த தேகம் இருக்கிற வரைக்கும் அப்படிதான் தோணும் அப்படிதான் காட்சி இருக்கும் அந்த காட்சியை தடுக்க முடியாது ஆனா அந்த காட்சி இருக்கும் பொழுதே அறிவை பயன்படுத்தி புரிஞ்சுக்கோ இந்த காட்சியை அனுபவிப்பது இந்த காட்சிக்கு காரணம் இந்த ஒளி லைட் இந்த குணத்தை அனுபவிப்போன் பல விஷயங்களை அனுபவிப்போன் நான் மாதிரி இருக்க எனக்கு அப்படிதான் காட்சி அப்படிதான் இருக்கும் அதை ஒன்றும் பண்ண முடியாது தேகம் வேஷம்னு எடுத்தாச்சுன்னா இந்த வேஷம் இருக்கிற வரைக்கும் அப்படிதான் இருக்கும் இந்த டப்பாவில் தண்ணி இருக்கிற வரைக்கும் இந்த காட்சி இப்படி தான் இருக்கும் டப்பா கொட்டி சதறி போச்சுன்னா அப்போ இந்த காட்சி இருக்காது அப்போ இந்த தேகம் இருக்கிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும் இந்த தேகம் விழுந்து டிக்கெட் வாங்கியாச்சுன்னா இந்த காட்சி இல்லாமல் போகும் ஆனால் இந்த தேகம் இருக்கிற வரைக்கும் இந்த காட்சி இப்படி தான் இருக்கும் ஆனாலும் கூட இந்த தேகத்தில் இவைகளை எல்லாம் அனுபவிக்கும் பொழுதே ஒருவன் இதை பிரித்து புரிந்து கொள்ள முயற்சி செய்யும் திரும்ப திரும்ப முயற்சி ஒன்றும் ஒரு தடவை இந்த கிளாஸில் இது காட்டினதுனாலேயே உடனே நாளையிலேருந்து நான் அனுபவித்தது என்னை தொல்லை பண்ணாதெல்லாம் சொல்ல முடியாது மனசு வருத்தப்பட வைக்காது அப்படின்லாம் சொல்ல முடியும் வரும் அதெல்லாம் பழைய பழக்க தோஷம் ஆனால் புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறது தான் இப்போ எது புரிஞ்சிக்க ஆரம்பிக்கணும் அப்போ எது உண்மையான நான் நான் எல்லாமாக இருப்பது கடவுள்னா நானாக இருப்பது கடவுள்னா இங்கே இருப்பது கடவுளுடைய தன்மைகள் தான் இருக்கு அப்போ இங்க இருப்பது களிமண்ணுடைய தன்மை தான் பானையினுடைய தன்மை உயரம் குள்ளம் வளைவுன்னு சொல்றதுலாம் சும்மா ஒரு பேச்சு சும்மா ஒரு பேச்சு இருக்கிறது களிமண் அறுபத்தெட்டு கிராம் அப்ப களிமண்ணுடைய குணம் மட்டும்தான் இருக்கு அப்புறம் வளைஞ்சு இருக்கே வயிறு இருக்கே கழுத்து இருக்கே வாய் இருக்கே வயிறு இருக்கேன்னா அதுல சும்மா ஒரு பேச்சு அப்ப இருக்கிறது கடவுள் தான் கடவுளுடைய தன்மை தான் உண்மையில் இருப்பது நானாக இருப்பதும் கடவுள் தான் அப்ப கடவுளுடைய குணம் தான் என்னுடையது ஆனா நான் கொஞ்சம் சில நேரம் நல்ல வேணாம் சில நேரம் கோவக்கார இப்படிலாம் இருக்கனே நான் சில நேரம் ஏமாளியா இருக்கேன் சில நேரம் விவரமா அதெல்லாம் சும்மா ஏற்ற வேஷத்தினுடைய தன்மை எப்படி சும்மா கொஞ்ச காலம் ஒரு பேச்சு இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் இந்த உடம்புடைய குணம் இந்த வேஷம் இருக்கிற வரைக்கும் வேஷத்துடைய குணம் ஆனால் உன்னுடைய குணம் அது கிடையாது அதனால் நீ ஏற்ற வேஷத்தின் குணங்கள் தான் நீ சொல்றதெல்லாம் ஏழை பணக்காரன் நோயாளி ஆரோக்கியமானவன் நல்லவன் கேட்டவங்க இதெல்லாம் உன்னுடைய சுயரூபம் கிடையவே கிடையாது நீயாக இருப்பது கடவுள் கடவுள் எதனாலும் பாதிக்கப்படாதவர் அதனால் நீயும் எதனாலும் பாதிக்கப்படாதவங்கிறதா உண்மை கடவுளுடைய குணங்கள் நீங்க என்னெல்லாம் பார்த்துட்டு போறோமோ அதெல்லாம் உன்னுடைய குணங்கள் அதான் உண்மை அதுக்காக தான் அதை சொல்லிட்டு வர்றாரு சர்வேந்திரிய குணா பதினாலு சர்வேந்திரிய குணாபாசம் சர்வ இந்திரியங்களின் குணங்களாக ஆபாசம் கரெக்ட் எல்லா இந்திரியங்களிலும் அதனுடைய குணங்களாக பிரகாஷிப்பது சர்வேந்திரிய விவர்ஜிதம் விவர்ஜித்தம் அது இல்லாதது அப்படின்னா என்ன எல்லா இந்திரியங்களாகவும் அது பிரகாஷிக்குது ஆனா அதுக்கு இந்திரியம் கிடையாது எந்த இந்திரியமும் கிடையாது அசக்தம் சர்வ அசக்தம் பற்று அற்றது சர்வபிருத் செய்வை எதனாலும் பாதிக்கப்படாதது ஆனால் எல்லாமாகவும் இருப்பது சர்வபிருத் எல்லாவற்றையும் சப்போர்ட் பண்ணியிருப்பது தாங்கி இருப்பது சர்வபிருத் செய்வ செய்வன்னு போட்டால் அதுவும் கூட எல்லாவற்றையும் தாங்கியும் இருப்பது அப்படிங்கிற அர்த்தத்தில் செய்வ ச ஏவன்லாம் என்னன்னு பார்த்துருக்கோம்ல அதெல்லாம் சும்மா அதை என்ஹான்ஸ் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் தூக்கி பேசுறதுக்காக ச ஏவ இப்படிலாம் வரும் அடிக்கடி அதான் ச ஏவ சேர்ந்தா செய்வ அல்லது ஏவச்ச எப்படி போட்டாலும் ஒரே அர்த்தம் தான் செய்வன்னு சொன்னாலும் ஏவச்சன்னாலும் ஒரே அர்த்தம் அப்படித்தான் அப்படி அப்படி கூட அப்படிங்கிற அர்த்தத்துல நிர்குணம் குணபோக்திருச்ச நிர்குணம் அதுக்குன்னு குணம் இல்லாதது ஆனால் குணபோக்திரு எல்லா குணங்களையும் அனுபவிப்பது பகிரந்த अचरं चरमेव च शौचं सूक्ष्मत्वात् तदविज्ञेयं सूक्ष्मत्वात् सूक्ष्मत्वात् तदविज्ञेयं तदविज्ञेयं दूरस्थं दूरस्थं शान्ति केचतत चान्तिके च तत् दूरस्थं चान्तिके च तत् அதே ஸ்லோகம் திரும்ப சொல்லலாம் பகிரந்தஸ்ச भूतानाम् अचरं चरम् एव च सूक्ष्मत्वात् तदविज्ञेयं दूरस्थं च अन्तिके च तत् अन्तिके च तत् அப்படி படிக்கணும் பார்ப்போம் இன்னொரு தடவை சொல்லலாம் அப்படின்னுமா ம் சே முன்னாடி பாட்டில் சேர்த்தோன்னா ஆபத்தை பிரித்து அடுத்த பாட்டில் சேர்த்து அப்படி பிரிச்சுட்டா ஈஸியாக இருக்கும் இப்போ பொருள் பார்த்தா அந்த இடம்லாம் கொஞ்சம் நல்லா புரியும் பார்க்கணும் பகீர் அந்தக ச அப்படி மூணு இருக்கு அந்த முதல் வார்த்தையில் பகீர் அந்த சென்று இருக்கா பகிர் அந்தக ச அப்படி பகிர்னா வெளியில் பகிரங்கமா அதனாலதான் பகிரங்கமா பேசு அப்படின்னா வெளிப்படையாக பேசு அப்படின்னு பகிர் வெளி அந்த அந்தன்னா உள்ளே இதுல இருந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் வார்த்தை அந்த கரணம் அதுல இருந்து நம்ம தமிழ் வார்த்தை அந்த புறம்னா உட்புறம்னு அர்த்தம் அரண்மனையினுடைய உட்புறம் அதனால அந்த புறம் நம்ம நாட்டுல என்னன்னா வீட்டினுடைய உள்புறம்னாலே பெண்களுக்கு சொந்தம்னு அர்த்தம் உள்புறத்துக்கு ஆண்கள் போக மாட்டாங்க எப்பயுமே வீட்லேயும் அப்படிதான் முன்னாடி காலத்துலலாம் இப்பயும் வந்து ஆண்கள்லாம் வந்து வீட்டில் வெளியில் தான் இருப்பாங்க வீட்டுக்குள்ளே ஒரு பாரத்துக்கு அப்புறம் ஆண்கள் போக மாட்டாங்க அது பெண்களுடைய இடம் அதுக்கு பேர் அந்தபுரம் ஸோ அரண்மனையில் தான் அப்படியே நம்ம புத்தகத்தில் படிச்சிருக்கோம் ஆனால் நான் அப்புறம் பார்த்தா இந்த சில ஊர்லலாம் நான் இருந்திருக்கிறேன் பழைய லைஃப்பில் அங்கெல்லாம் இப்பயும் என்னென்னா இப்போவும் இருக்குது ப்ராக்டிஸில் ஆண்கள் வந்து வீட்டில் அந்த குறிப்பிட்ட எல்லைக்கு அப்புறம் போக மாட்டாங்க வந்தால் யாராக இருந்தாலும் இதுதான் ரொம்ப ஏதாவது ஒரு வேலை இருந்தால் தான் போவாங்க தினம்ல போக மாட்டாங்க என்னைக்காவது ஏதாவது ஒட்டடை அடிக்கணும் முறிஞ்சு போச்சு நிமிக்கணும் அப்படின்னா வீட்டில் சொல்லிட்டு தான் போவாங்க வீட்டில் யாருக்கும் தெரியாமல் உள்ள நுழைய முடியாது அது வந்து பெண்களுடைய எல்லை அந்த புறம் அது உள்புறம் அப்படி ஆண்கள் அவங்களுக்குன்னு ஒரு ஏரியா ஃபர்ஸ்ட் பார்த்து ஆண்கள் உள் பார்த்து பெண்களுடைய ஏரியா அதுக்குள்ளே போகவே போகிறதே இல்லை ஆண்கள் என்ன இருக்குன்னு வீடு கட்டுறப்ப பார்த்தா தான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது எப்படியா ரிப்பேர்னா உள்ளே போனதான் அது அந்தப்புறம் அந்தகன்னா உள்ளே அப்படின்னு அர்த்தம் அதனால தான் இதுக்கு பேர் அந்தக கரணம் தான் பார்த்தோம் ஸோ பஹிர் அந்த ச அப்படின்னா வெளியும் உள்ளும் அப்படின்னு அர்த்தம் ச போட்டால் அதுவும் இதுவும் அப்படின்னு இணைக்கிறது அது பஹிர் அந்தச்ச வெளியும் உள்ளும் எதுக்கு வெளியும் உள்ளும் பூத்தானாம் பூத்தங்களுக்கு உள்ளும் வெளியும் பூத்தங்கள்னா என்ன இங்க வந்து உயிரினங்கள்னு அர்த்தம் பூத்தங்கள்னா இந்த இடத்துல உயிரினங்கள் ஆடு மாடு கோழி போக்கு உயிரினங்கள் அல்லது பஞ்சபூத்தங்கள் அவை இருப்பதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு இருப்பு உண்மையில் இருப்பது அப்படின்ட்டு பூத்தாளம் பூத்தம் பூத்தாளம்னா பூத்தங்களுக்கு அப்படின்னு அர்த்தம் ஆறு ஆறாவது வேற்றுமை பூத்தாளம் அப்படின்னா உயிரினங்களுடைய அல்லது இருப்புக்களுடைய இருப்பவைகளுடைய எதை இருக்குன்னு சொன்னாலும் அந்த இருப்பவைகளுடைய பகிர் அந்த பூத்தானாம் அதுக்கு வெளியும் உள்ளுமாக என்ன இருக்கோ அதெல்லாம் தான் இது பிரம்ம பானை இருக்குன்னு சொன்னா பானைக்கு வெளியே இருக்கிறதும் பிரம்ம பானைக்கு உள்ள இருக்கிறதும் பிரம்ம பானையினுடைய வெளிப்புறமும் பிரம்மதான் உள்புறமும் பிரம்மதான் பானையினுடைய நடுப்புறமும் பிரம்மதான் பகிர் அந்த வெளியாக்கவும் வெளியில் தெரிவதும் பிரம்ம உள்ள இருப்பதும் பிரம்ம பகிர் அந்த பூதானாம் இருப்பவைகளுக்கு அதே போல நீ எரியாவது பாக்குறேன்னு வச்சுக்கோமே நீ இருக்க ஒரு உலகத்தை பாக்குற அப்ப உனக்கு உள்ள இருக்கிறது பிரம்ம உனக்கு வெளியில இருக்கிறது பிரம்ம பகிர் அந்த இந்த உயிரினங்களுடைய வெளியிலும் உள்ளும் இருப்பது நீக்கமுற நிறைந்திருப்பது பிரம்ம அச்சரம் சரம் ஏவச்ச அப்புறம் அச்சரம் அப்படின்னா அசையாதது சரம்னா நகருதல் சரம்னா நகருவது இது ஆடு மாடு கோழி கூக்கெல்லாம் நகருது தண்ணீர் நகருது காற்று நகருது இதெல்லாம் நகர்வுல இது நகராம இருக்கு சிவரு பாறை இதெல்லாம் நகராது அதுக்கு பேர் நகராததுக்கு பேர் அச்சரம் நகரத்துக்கு பேர் சரம் இதை தான் மாற்றி போட்டால் நமக்கு தமிழ் வார்த்தை கிடைக்கும் என்ன அண்ட கோடி சராசரங்கள் எல்லாம் சராசரம் சராசரம் சராசரம் இல்லப்பா சராச்சரம் சர அச்சரம் சர பிளஸ் அச்சரம் சராச்சரம் சர அப்படின்னா நகர்வன அச்சர நகராத நகர்பவைகள் நகராதவைகள் ஏற்கனவே பார்த்தோம்ல பலாப்பலன் பல அப்பலன் பலாப்பலன் அதே போல சராச்சரம் அண்ட சராசரம் அப்படின்னு தமிழ் திரைக்கதை வச்சனத்துல பாப்பீங்க அண்ட சராசரங்கள் சராசரம் இல்லை சராச்சரம் எனக்கு தமிழும் தெரியாது சம்ஸ்கிருதமும் தெரியாது ஸோ சராச்சரம் சர நகர்பவைகள் நகராதவைகள் எல்லாம் பிரம்ம அப்படின்னா என்ன இந்த உலகத்துல ரெண்டு தான் நகர்றது நகராதது நீ நகர்றதுன்னு எது சொன்னாலும் அதெல்லாம் பிரம்ம நகராததுன்னு எதாவது சொன்னாலும் அதெல்லாம் பிரம்ம என்ன பாக்கி எதுவும் பாக்கி கிடையாது அச்சரம் சரம் ஏவச்ச ஏவச்சன்னா அதுவும் கூட அப்படின்னு அர்த்தம் அச்சரமாகவும் சரமாகவும் இருப்பது பிரம்ம அப்புறம் சூக்மத்வாத் ததவிஜேயம் தூரஸ்தம் தூரஸ்தம் ச அந்திகே சதத்து தூரஸ்தம் பண்ணுவோம் நாலாவது பாதம் பார்ப்போம் மூணாவது பாதம் பிறகு பண்ணலாம் தூரஸ்தம் ச ஸ்தம் அப்படின்னா இருப்பது அதில் தான் ஸ்தம்பம் அப்படின்னு பேர் ஸ்தம்பம் இருப்பது நிலையாக இருப்பது ஸ்தம்பம் அதனால ஸ்தம் எங்க இருப்பது தூரஸ்தம் உனக்கு தூரத்துல எதெல்லாம் பாக்குறியோ தூரஸ்தம் அதெல்லாம் பிரம்ம தூரஸ்தம் ச மேலும் அந்திகே சத்தத்து அந்திகே அப்படின்னா அருகாமையில் அந்திகேன்னா அருகாமையில் அந்திகேச்ச தத்து அந்திகேச்ச அருகாமையிலும் இருப்பது தத்து அதுதான் தத்துன்னா அது அதுதான் இருக்கு உனக்கு தூரத்துல எது இருக்கோ அதுவும் பிரம்ம உனக்கு அருகாமையில் எது இருக்கோ அதுவும் பிரம்ம அப்படின்னா என்ன சூரியன் தூரத்துல சந்திரன் தூரத்துல என்னுடைய வீடு அருகாமையில பஸ் ஸ்டாண்ட் அருகாமையில ஆனா ஒரு பக்கம் பார்த்தா இன்னொரு கணக்குப்படி பஸ் ஸ்டாண்டு தூரத்துல இருக்கு இந்த பாட்டில் அருகாமையில் இருக்கு இன்னொரு கணக்குப்படி பார்த்தா பாட்டில் தூரத்துல இருக்கு இந்த புஸ்தகம் அருகாமையில் இருக்கு இன்னொரு கணக்குல புஸ்தகம் தூரத்துல இருக்கு சட்ட அருகாமையில் இருக்கு இன்னொரு கணக்குல சட்ட தூரத்துல இருக்கு இந்த உடம்புல இருக்கிற முடி அருகாமையில் இருக்கு இன்னொரு கணக்குல முடி தூரத்துல இருக்கு நாடி நரம்பு எலும்பு அருகாமையில் இருக்கு இன்னொரு கணக்குல எலும்பு தூரத்துல இருக்கு ஹிருதயம் சொல்லுது இந்த எலும்புக்கு ரத்தம் அனுப்பணுமா அப்பா அந்த பையன் அங்க உட்கார்ந்துருக்கான் அவனுக்கு தூரம் ஹிருதயம் இன்னும் அருகாமையில் இருக்கு அவனுக்கு எல்லாத்துக்கும் இன்னும் அருகாமையில் இருக்கிறது யாரு நான் இருக்கேன் அதுதான் அந்த நான் தான் எனக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கு அப்போ இப்ப நீ சொன்னதுல எதெல்லாம் தூரம்னு சொன்னாலும் எதெல்லாம் அருகாமையில் சொன்னாலும் அதெல்லாம் தூரத்தில் இருப்பதும் அருகாமையில் இருப்பதும் பிரம்ம தத்து அந்திக்கேச்ச தத்து அப்படின்னா தான் எனக்கு ரொம்ப ரொம்ப அருகாமையில் இருக்கு அதுவும் பிரம்ம தத்து தூரஸ்தம் ச தூரத்தில் இருப்பதும் கூட அந்தி கேச்சத்தத்து அருகாமையில் இருப்பது எதுவோ உனக்கு எதெல்லாம் தூரத்தில் இருக்கோ அதெல்லாம் பிரம்ம உனக்கு எதெல்லாம் இன்னும் இன்னும் இன்னும் பக்கத்துல பாக்குறியோ அதெல்லாம் பிரம்ம அந்த பிரம்ம தான் நீ என்ற வேஷத்தில் இருக்கு அப்படி பகிரந்த பூதானாம் அச்சரம் चरमेव च दूरस्थं அந்திகே சத்தத்து ஒரு பாதம் விடுபட்டு பார்த்துருவோம் நான் மறந்துட்டேன் இப்போ நான் பார்க்கும்போது சூக்மத்வாத் ததவிஜேயம் சார் என்ன சார் எல்லாமே இருக்கிறது அதுங்கிறீங்க ஆனால் எனக்கு தெரியல சூக்மத்வாத் சூக்மத்தன்மையினால் சூக்மம்னா என்ன இது ரொம்ப ரொம்ப சூக்மமான விஷயமாக இருப்பதால் ரொம்ப ரொம்ப புரிந்து கொள்ள நுட்பமான விஷயமாக இருப்பதால் நுட்பம்னு அர்த்தம் கொஞ்சம் நுணுக்கமான விஷயம்னு அர்த்தம் நுணுக்கம்னா பவுடர் கிடையாது நுணுக்கம்னா புரிந்து கொள்ள நுணுக்கம்னு அர்த்தம் புரிந்து கொள்ள நுட்பமான அதாவது சூக்மத்வாத் நுட்பமான தன்மையுடன் இருப்பதால் தது அது அவிஜ்நேயம் விஜ்நேயம்னா விஜயானம் புரிந்து கொள்ளப்படுவது அவிஜ்நேயம்னா புரியாம இருக்கு புரியாததாக இருக்கிறது அவிஜ்நேயம்னா புரியாதது அப்படின்னு அர்த்தம் விஜ்நேயம்னா புரிவது தெளிவாக புரியறதுக்கு பேர் விஜ்நேயம் அவிஜ்நேயம்னா தெளிவாக புரியாதது அவிஜ்நேயம் அவ்வளோ சரியா எனக்கு புரியலையே நீங்க சொல்றது அது அவிஜ்நேயம் அது ஏன் சார் அவிஜ்நேயம் புரியாம போகுது சூக்மத்வா என்ன அது நுணுக்கமாக அப்படி இருக்கிறதுனால அது அபிக்னேயம் இப்ப இந்த குழந்தை ஜவுளி கடையில இருக்கா இது என்ன புடவை இது என்ன பேண்ட் இது என்ன ஜீன்ஸ் இது என்ன ஷர்ட் இதெல்லாம் தெரியுது அம்மா காட்டன் இருக்கு காட்டன் இருக்குன்றாங்களே எங்கம்மா இருக்கு காணும் இப்போ புடவை உடனே தெரியுது பேண்ட் உடனே தெரியுது ஷர்ட் உடனே தெரியுது காட்டன் உடனே தெரிஞ்சா கூட புரியாம இருக்குது உடனே தெரியுது ஆனாலும் புரியறது இல்லை ஏன் அதுக்கு கொஞ்சம் விளக்கம் தேவைப்படுது இப்ப காட்டன் எங்க இருக்குன்னு கேட்டா உடனே புடவை எங்க இருக்கு இருக்கு ஷர்ட் எங்க இருக்கு இருக்கு துண்டு எங்க இருக்கு இருக்கு காட்டன் எங்க இருக்கு இப்ப விளக்கணும் இப்ப இருப்பா இது எல்லாமே இருக்கிறது நூலா இந்த நூலை எடுத்துன்னு வச்சுக்கோங்க இந்த ஒரு நூலை எடுத்து பிச்சைன்னு வச்சுக்கோங்க அப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு வருதா அதுக்கு பேர் தான் காட்டுக்கள் அதுக்கு பேர் தான் பஞ்சு அப்ப என்ன என்ன எல்லாமாக இருக்கிறது காட்டுகள் அப்போ உடவை உடனே புரிய வைக்க முடியுது துண்டு உடனே புரிய வைக்க முடியுது அப்போ காட்டனுக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படுது ஏன் சூக்மத்வா அது கொஞ்சம் நுட்பமான சமாச்சாரமா இருக்கிறதுனால ஏற்கனவே பளிச்சுன்னு தெரிஞ்சா கூட புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும் ஏன்னா அது அப்படி இருக்கு அப்படி இருக்கிறதுனால இப்போ குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருள் ஏகப்பட்டது வாங்கி கொடுத்ததுன்றது தெரியுது வச்சுட்டு விளையாடுறாங்க ஆனால் எல்லாமாக இருக்கிறது பிளாஸ்டிக்னு சொன்னால் அது கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுவாங்க என்ன என்னமோ சொல்கிறார் தத்துவம்லாம் பேசுகிறாரு சாமியார் எல்லாமா இருக்கிறது பிளாஸ்டிக்கா இது ரயில் இது பொம்மை இது குரங்கு இது ஏணி இது குண்டான் இது அண்டான் இதெல்லாம் அப்படி பிளாஸ்டிக் ஸோ அது ஒரு நிமிஷம் தகைச்சிப்போம் அப்புறம் பிளாஸ்டிக்னா என்னென்னு விளக்கணும் கரெக்ட் அதான் சூக்மத்துவம் புரிந்து கொள்ள நுட்பமான விஷயமாக இருப்பதால் கொஞ்சம் அவி புரியாதது மாதிரி இருக்குது ஆனா ஏற்கனவே பளிச்சு ஏன் தூரத்தில் இருக்கிறது அதுதான் அருகாமையில் இருக்கிறது அதுதான் உனக்கு வெளியில இருக்கிறது அதுதான் உனக்கு உள்ள இருக்கிறது அதுதான் எல்லா குணங்களையும் அனுபவிக்கிறது அதுதான் எல்லா புலன்களும் வேலை செய்யறது அதனாலதான் எல்லா காரணம் அதுதான் எல்லாமே இருக்கிறது அதுதான் நீ பாக்குறதெல்லாம் அதை ஆனாலும் எனக்கு புரியலையே நான் பார்க்கலையேங்கிறா சூக்மத்வா அதனுடைய தன்மை சூக்மமானதாக இருப்பதால் புரிந்து கொள்ள அபிஜேயம் புரிந்து கொள்ள சிரமமாக பகிரந்த அச்சரம் சரமேவ சூக்மத்வாத்தத வித்யே கிளாஸ் முடிச்சு பாய்ந்தீங்கன்னா அதோட ஒரு வாய்ப்பு வந்து கைக்கு போட்டு ஒரு மாத்திரையும் ஒரு இது சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி சளி இருக்கிறது இருக்குது ஃபோனில் இருக்குது அதை பார்த்து சொல்லுங்கள் இது ஞாபகம் உங்களுக்கு நீங்கள் சொல்லணும் ஞாபகம் தெரிஞ்சால் காலையிலேயே இருக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் சூக்மத்வாத்ததவிஜேயம் இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா மைக் இல்லாம இருக்கிறத விட இருக்கிறது நல்லதா தான் இருக்கா கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்குல்ல கொஞ்சம் கிளியரா இருக்குல்ல இருந்தா நல்லது இல்ல ஒருவேளை வேஸ்ட்னு தெரிஞ்சது நீங்க எனக்காக சொல்ல வேண்டாம் நான் உண்மையை தெரிஞ்சதுக்காக கேட்கிறேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறது தானே இருந்தா சௌகரியமா இருக்கா இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லையா இருந்தா சௌகரியம் ஏன்னா இது வச்சுக்கிறதா வேண்டாமான்னு சில நேரம் எனக்கு கேள்வி வருது சில பேர் சொல்றாங்க அது எதுக்குங்க ரெண்டு பேருக்கான ரெண்டு பேரும் மூணு பேரும் செய்யறது கொஞ்சம் ஈஸியா இருக்குல்ல சில நேரம் குரல் இறங்கினாலும் மேக்சிமம் சவுண்ட் வச்சு பார்க்கலாமா பையனும் சவுண்ட் அது குறுக்க செவரெல்லாம் இல்லாமல் இருந்தால் இவ்வளோதான் இதுக்கு மேலே வச்சா சவுண்ட் வரும் ஒருவேளை இந்த செவ்வூர்லாம் இல்லாத காலம்னா இன்னும் கொஞ்சம் கூட ஒரு வேலை சவுண்ட் வைக்க முடியும் இது வரைக்கும் இவ்வளோ சவுண்டு கிடைக்கிறது பரவாயில்ல பாரு இந்த இடத்துக்கு இது பெரிய காலத்துல தான் பத்தாது இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் குரலுக்கு சப்போர்ட் நமக்கு ஸ்ட்ரெயின் குறையும் சில நேரம்லாம் பேசும்போது குரல் இறங்கும்ல அப்போ இது இல்லைன்னு வச்சுக்கோமே அதுக்காக கொஞ்சம் ஸ்ட்ரெயின் எடுத்து பேசுவோம் இப்போ அந்த பிரச்சனை இல்லை ஆனால் அந்த மைக்குன்னா இன்னும் கொஞ்சம் கூட சவுண்டு கிடைக்குது இல்லை அந்த பெருசுலாம் இன்னும் கொஞ்சம் சவுண்டு கிடைக்கும் அது இன்னும் கொஞ்சம் கூட தெளிவாக இருக்கும் பரவாயில்ல இது கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறது ஈஸியாக இருக்குன்னு பார்க்கணும் பார்ப்போம் ஏன்னா இப்போ இந்த சின்ன ஒரு குரூப்புக்கு இது போதுமானது தானே இருக்கு தெளிவாக தானே புரியுற மாதிரி இருக்குல்ல ஒரு பத்து பேருக்கு இது ஒரு சப்போர்ட் தான் പതിനഞ്ച് സൂക്ഷ്മ തദ്വിജ്ഞേയം ദൂരസ്ഥം ച അന്തികേ ച തത് अविभक्तं च भूतेषु विभक्तं इव विभक्तं इव च स्थितं ग्रसिष्णु प्रभविष्णु च तिरुपति श्लोकम् अविभक्तं च भूतेषु भक्तम् इव च स्थितम् भूतभर्तृ च तज्ञेयम् ग्रसिष्णुप्रभविष्णु च ग्रसिष्णुप्रभविष्णु च प्रभ विष्णु च प्रभ विष्णु ज्योतिषापी ज्योतिषापी तज्योति तज्योति ज्योतिषापी ज्योतिषामपि तज्योति तज्योति तमसः परम् उच्यते तमश्च तमसः परमुच्यते तमसः परमुच्यते ज्ञानं ज्ञेयं ज्ञानगम्यं ज्ञानं ज्ञेयं ज्ञानगम्यं हृदि सर्वस्य विष्ठितम् सर्वस्य विष्टितम् ஹிருதி சர்வஸ்ய விஷ்டிதம் सर्वस्य विष्टितम् அப்படி சூக்ஷ்மத்வா தது அவிஜ்ஞேயம் இப்படி எல்லாமா இருக்குன்னா எனக்கே சார் புரியல ஏன்னா அது கொஞ்சம் சூக்ஷ்மமானது புடவை சட்டை ஈஸியா புரியுது காட்டனை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது செயின் வளையல் ஈஸியா புரியுது தங்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் தேவை கொஞ்சம் விளக்க வேண்டியிருக்கு அப்படி எல்லாமே இருக்கிறது கடவுள் தான் அதுதான் உண்மைதான் கூட எனக்கே தெரியல அப்படி ஒண்ணு தெரியலையே அப்படின்னா சூக்மத்துவா சூக்மமா இருக்கிறதுக்கெல்லாம் உள்ள முடிவு இருக்குது உதாரணமா அறிவு அறியும் அறிவு சூக்மம் இது வந்து அதுக்குள்ளேயும் உடிர்வு இருக்கு நூல் மெலிச்சு அந்த நூலுக்குள்ளேயும் போது காட்டன்னா அப்ப அது எப்படி இருக்கு அப்போ அதனுடைய சூக்மத்தன்மை இன்னும் போறதுனால அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் சிரமம் இருக்கு வேற ஒண்ணும் கிடையாது ஆனாலே நீ பார்க்கறது காட்டன் தான் அதே போல நீ பார்க்கறது கடவுள் தான் சூக்மத்துவா தந்து அபிப்பிரியம் அப்புறம் இன்னும் அந்த பிரம்மத்தை பத்தி பேசிட்டு போறாரு ஏதா இப்ப பண்ணலாமா கொஞ்சம் இல்லை நாளைக்கு பண்ணுவோமா இந்த ரெண்டு நாளைக்கு பண்ணுவோமா ஆ சரி சரி முடிச்சிருவோமா இல்லை உட்கார முடிச்சிடலாமா முடிச்சிடலாமா சரி அதான் சொல்றேன் வகுப்பு பண்ணுவோமா கொஞ்சம் நேரம் ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் பண்ணலாமா அப்போ எழுது அதான் கேட்குறேன் உங்களை கேட்குறேன் ஆ கொஞ்ச நேரம் பண்ணுவோமா சரி பண்ணுவோம் ஒன்று ரெண்டு அது கேப் கொடுத்துருக்கணும் அது எப்படியோ மறந்தாச்சு ஆரம்பிச்சு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு ஆறரைக்கு ஆரம்பிச்சோம்மா பண்ணலாம் பண்ணலாம் நாளைக்கு நைட்டு கிளம்பிக்கிறேன் நாளைக்கு நைட்டு அது பிரச்சனை இல்லை அது ஜன்னலை சாத்திட்டு தானே போகிறோம் தொப்பி இருக்குன்னு நினைக்கிறேன் தொப்பியை போட்டுட்டு தான் போகிறேன் நான் வரேன் பஸ் ட்ராவல் சமைக்கிறேன் அதை போட்டுக்கிட்ட ஒன்றும் பிரச்சனை பகலில் ஒம்பது மணி நேரம் ரொம்ப கஷ்டம் ஒரு வேலையும் நடக்கிறது இல்லை வேலைக்கு தொல்லையாக உட்காந்துருக்க ட்ரெயினில் போகிறது ரொம்ப கஷ்டம் இல்லை இப்போ ட்ரெயின் இங்கே தான் இங்கே கூட போய் போகணும் அது எத்தனை மணிக்கு ட்ரெயின் அதுவும் பகல் தானே பகலில் ஒம்பது மணி நேரம் ஒம்பது மணி நேரம் ஆறு மணி நேரத்தில் போக நினைக்கிறேன் ஏழு மணி நேரம் ட்ரெயினில் உட்காந்துக்கிட்டே இருக்கணும் அந்த சேரில் இப்படியே எனக்கு இந்த ட்ரெயினை விட பஸ் தான் பரவாயில்ல ஏன்னா ஒன்னே ஒன்று பாத்ரூம் வசதி இருக்கு இந்த பஸ்ஸில் நான் உட்காரும்போது என்ன பண்ணுவேன்னா நான் முன்னாடி சீட்டில் கொஞ்சம் காலத்துக்கு தூக்கி வச்சுப்பேன் அது கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் இது இதில் அது முடியாது ட்ரெயினில் ட்ரெயின் டிசைன் பண்ணிட்டு அல்லது படுக்கணும் அல்லது கொஞ்சம் காலம் நின்று ஒன்றுமே பண்ண முடியாது இந்த ட்ரெயினில் ரொம்ப சிரமம் இந்த ட்ரெயினுடைய அமைப்பே சரியில்லை இந்த ட்ரெயினில் என்னென்னா என்னைக்கா கூட்டம்லாம் கம்மியாக இருக்கும் நான் பார்த்துருக்கேன் என்னைக்கா சில நேரம்லாம் ட்ரெயினில் ஆளே இருக்காது போயிட்டு அந்த லைனே காலியாக இருக்கும் ஆனால் கூட நீங்கள் ஒன்றும் படுக்கவும் முடியாது அந்த ஆமாம் அது வேற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கலாம் ட்ரெயின் கூட்டமா இருக்கிற அன்னைக்கு சரி சேர் ட்ரெயின் பல நேரம் ஃப்ரீயா இருக்குன்னா பக்கத்துல ஒரு ஆள் இல்லைன்னா கூட நீங்கள் அந்த இடத்த அனுபவிக்க முடியும் கொஞ்சம் காலம் படிச்சு வைக்கலாம் இன்னும் ஒண்ணும் பண்ண முடியாது அந்த மாதிரியே வச்சு ஃப்ளாட்டா வச்சுட்டு கையை மட்டும் எடுக்கிற மாதிரி வைக்க படிக்கிற மாதிரி வச்சிருந்தா படிச்சுட்டு கொஞ்சம் தேவைன்னா படுக்கலாங்கிற மாதிரி கூட வச்சிருக்கலாம் கூட்டம் இல்லாத பேருந்து மக்கள் கொஞ்சம் சௌகரியமா போக முடியும் ஸோ குழந்தை குட்டிகளோட போகிறவங்கெல்லாம் கொஞ்சம் படித்து விட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக உட்கார முடியும் கொஞ்சம் குழந்தைய படுக்க வைக்க முடியும் இதில் ஒன்றுமே பண்ண முடியும் நம்ம ஒரு ட்ரெயின் ட்ரெயின்னாலே தூரமாக போகிறதுன்னு ஆயிடுச்சு அப்புறம் அதையே போய் இப்படி வச்சா டவுன் தான் பரவாயில்ல சரி போடா ஏறினா அரை மணி நேரத்தில் இறங்குவாங்க இது போகிறது ஆறு மணி நேரம் பத்து மணி நேரம் போகிறாங்கன்னா அது அந்த மாதிரி பண்ண பண்ண தெரியும் யோசிக்காமே பரவாயில்லையே இது மட்டும் பாராயணம் பண்ணல ஓ ஓ ஓ ஓ எப்படி யார் சொல்லி விட்டாது ஓ ஓ இதுவும் சொல்லி ஓ இது மட்டும் நாளைக்கு கொஞ்சம் அப்படியா பண்ணலமே அதுக்கு ஒரு கப்பி ஜெராக்ஸ் எடுத்துட்டு நாளைக்கு ரொம்ப நல்லது அது கூட சொல்லி விடலாம் ஆனால் அது தொட்டால் டைம் ரொம்ப ஆகும் சொல்லி கொடுக்கலாம் ஒரு வாரம் இது எடுத்தாலே ஒரு வாரம் பத்தல நான் ஒரு கதை எடுக்க போய் ஃபோர்த்து கேம்ப் சிலபஸ் முதல்ல இதுவா இருந்தது முதல் பேட்சுக்கு இதுன்னு வச்சு பார்த்தேன் ஃபஸ்ட்டு கே ஃபோர்த்து இதுதான் வச்சேன் நான் அதை வச்சா மூணு வாரம் நடத்தி முடியல ஏன்னா அது படிக்க வேற சொல்லி படிக்க சொல்லி கொடுக்கறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமான வரி ரொம்ப நெருடலான வரி ரொம்ப லாங்குவேஜே கஷ்டம் அப்புறம் வார்த்தைக்கு வார்த்தை விளக்க சொல்லணும் போதும் போதும் ஆயிடுச்சு அதோட ஊற்றி முடியாச்சு அதுக்கப்புறம் தான் ஈஸியாக தேடினேன் ஏன்னா ஸ்லோகத்தை சொல்லி கொடுக்கறதுக்கே ஒரு வாரம் பத்த மாட்டேங்குது உங்களுக்கு நம்ம சொல்லி சொல்ல வைக்கிறதுக்கே ஒரு வாரம் பத்தாது அதுக்கப்புறம் பொருள் அதுக்கு ஒரு ஒரு வார்த்தைக்கும் பதம் பிரித்து பொருள் சொல்லி ரொம்ப அண்ணா ரொம்ப அருமையான பொருள் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் அது சொல்லி கொடுக்கணும்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆகும் நூறு இரநூறு கிளாஸாவது எடுக்கும் ஒரு ஸ்லோகத்துக்கு பொருள் மட்டுமே எப்படியும் ரெண்டு மூணு கிளாஸாக தேவைப்படும் ஒரு ஸ்லோகத்துக்கு ரெண்டு மூணு கிளாஸ் தேவைப்படும் அப்போ அதுக்கே அஞ்சாறு மணி நேரம் போயிடுது ஒரு ஸ்லோகம் ஆமாம் ஒரு சில ஸ்லோக்கெல்லாம் அப்படி போயிடுவோம் இதுல சில சுலோகம் தான் அப்படி இருக்கும் இதுல எல்லா சுலோகமும் அப்படிதான் ஏன்னா இப்போ எல்லா சுலோகமே தத்துவத்தை பேசுறது அப்போ ஒண்ணு ஒண்ணுக்குள்ளயும் போனீங்கன்னா நிறைய முடிச்சு முடிச்சா இருக்கும் அதை எடுத்தால் அதுக்குள்ள விளக்க விளக்கமாக போகும் தொட்டால் அது பாட்டுக்கு ஒரு ஸ்லோகங்கிறது மூணு நாள் நாலு நாள் போகும் அப்போ பத்து சுலோகம் பண்ணும் அஷ்ட எட்டு சுலோகம் பண்ணும் அப்போ மூட்டு இருபத்தி நாலு நாள் பண்ணணும் அப்புறம் அதை சொல்லி கொடுக்கறதுக்கு அது தனி கணக்கு அது நான் சொல்லி அது உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது கற்றுக் கொடுக்கறதுக்கு நேரம் செலவு பண்ணணும்ல அது தனி கணக்கு அதை இல்லாமல் நான் சொல்கிறேன் நாளைக்கு ஏற்கனவே லேசாக பழக்கம் இருக்கிறதுனால ஈஸியாக வந்துடும் இன்னும் ஒரு புத்தம் இருக்கா இங்கே இவங்கள்ட்ட ஒரு புத்தம் இருக்குன்னா இப்போ கூட பயிற்சி பண்ணுவாங்க ஆ ஆ ஒரு முறை பண்ணலாம் எப்பயாவது கொஞ்ச நாள் வந்து தங்கினா போனா ரொம்ப நல்லது ஆமாம் ஆமாம் இல்லை பொருள் தெரியலனாலும் சொல்லலாம் சொல்கிற அளவுக்கு ரொம்ப நல்லது எப்பயாவது பொருளும் பார்ப்போம் நம்ம கிட்டத்தட்ட அந்த மாதிரி நாலாவது முகம் மூணு ஸ்லோகம் வச்சிருக்கோம் பாருங்க பிராத்த ஸ்மரணம் அது பேர் தான் மூணு ஸ்லோகம் ஆனால் அதுக்குள்ள எப்படி இருக்கு ஒட்டா அது பாட்டுக்கு புதையல் மாதிரி போயிட்டு இருக்கு அதே மாதிரி தான் அது ஒரு ஒரு ஸ்லோகம் ஆமாம் அந்த மாதிரி தான் இதில் ஒரு ஒரு ஸ்லோகமும் டைட்டாக இருக்கும் ரொம்ப ஒரு ஸ்லோகத்தை தொட்டா ரெண்டு மூணு நாள் போயிட்டு வரலாம் அமைக்க வச்சிருக்காங்க எல்லாம் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் போட்டுருவாங்க அதனால அதுக்கு என்ன விளக்கம்னு சம்பிரதாயத்தில் வரவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா ஒரு வார்த்தைக்கு பின்னாடி என்ன விளக்கம் இருக்குன்னு அது இங்க இருக்கு அந்த வார்த்தையை எடுத்தா அதுக்கு பின்னாடி இருக்கிற விளக்கம்லாம் தெரியும் அப்போ அதெல்லாம் சொன்னாதான் அது முடியும் இப்போ உதாரணமா இங்க வந்து இது பார்த்தோம் என்ன சர்வ இந்திரிய குணாபாசம்னு அது வார்த்தை சர்வ இந்திரியங்களில் பிரகாசிப்பது அப்போ அதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும் அப்புறம் சர்வ இந்திரிய விவர்ஜித்தம் இந்திரியங்கள் அற்றது இது இது படிச்சா என்ன புரியும் ஆனா இந்த கனெக்ஷனை காட்டணும் காட்டினாதான் அது புரியும் அது வந்து சுருக்கமா அவ்வளவு பெரிய விளக்கத்தை ஒரு வார்த்தையில வச்சிருக்காங்க கேப்சூல் மாதிரி அப்ப அதை எடுத்து பிரிச்சு அதை விளக்கணும் இல்லைன்னா அதை படிச்சுட்டே எனக்கு நான் படிச்சுட்டேன்னு சொன்னா என்ன அதெல்லாம் சும்மா என்ன புரியும் ஒன்றும் புரியாது எல்லாம் படிச்சதா நினைச்சுக்கிறாங்க அப்படிலாம் படிச்சுலாம் புரிஞ்சுக்க அந்த சம்பிரதாயத்தில் தான் சம்பிரதாயத்தில் வந்து என்னென்ன பண்ணுவோம்னா ஒரு ஒரு வார்த்தையும் என்ன டெக்னிக்கலோட வச்சுருக்காங்கன்னு சொல்லி விட்டுருவாங்க அதை நம்ம கற்றுக்கிட்டு அதை பண்ணுவோம் அந்த புத்தகம் இருக்கா பக்தி பண்ணுவல் இருக்கா ஒன்று இருக்கா ரெண்டு இருக்கா ரெண்டு இருக்கா எடுங்களேன் என்னமோ சந்தேகம் கேட்டார் இப்போ ஒரு தடவை நாளைக்கு கூட ஒரு தடவை பேசுவோம் பகவத்கீதை கூட நாளைக்கு பண்ணலாம் ஏன்னா நிறைய கேட்டு கேட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் எதுக்காக பார்த்தேன்னா நாளைக்கு கிளம்புற நாள் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது கிளம்புறது நான் அதுக்காக அந்த சுலோகத்தை முடிக்கலாமான்னு பார்த்தேன் நான் பார்ப்போம் நாளைக்கு காலையில் பகவத்கீதையை பண்ணிட்டு சாயந்தரம் சத்சங்க மாதிரி வச்சுக்கிட்டா கொஞ்சம் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் கொடுக்கலாம் வரலாம் நாளைக்கு வேணா வர சொல்லாமே ஆ வந்தாங்கன்னா கொஞ்சம் நேரம் பேசிட்டு போகலாமே நாளைக்கு வர சொல்லமே அதில் அந்த எனக்கு ஒரு புத்தகம் கொடுங்க ஏதோ ஒன்று சொன்னார் அது இன்னும் கொஞ்சம் பயிற்சி கொஞ்சம் அவன் பக்கம் என்ன போட்டிருக்கு பன்னிரெண்டா ஆ பாரு இருந்து பண்ணிட்டு ஆனா முதல் அஞ்சு சுலோகம் வருது வருதா இல்ல அதுவும் பண்ணணுமா எல்லாத்தையுமே சொல்லிடலாமா விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி दृश्यमान नगरी तुल्यं निजान्तर्गतम् पश्यन्नात्मनि मायया बहिरिव यन्नात्मनि मायया बहिरिव उद्भूतं यथा निद्रया यः साक्षात् कुरुते प्रबोधसमये ஆ ரமணா ஹலோ ஆமாப்பா கிளாஸ்ல இருக்கேன் ஆ கிளாஸ் முடிச்சுட்டு பேசுவோமா சரி சரி यः साक्षात् कुरुते प्रबोधसमये स्वात्मानमेवाद्वयम् இது இன்னும் பிரிச்சா இது ஆக்சுவலா எப்படி படிக்கணும்னு படிக்கிறேன் முதல் வரி விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம் அங்கதான் நிறுத்தணும் போனா போயிட்டு போகுதுன்னு இடையில ஒரு கட்டு போடுவோம் ஓ அதுல இருக்கா ஓங்கரானந்த சுவாமி குரல்ல இருக்கும் அது ரொம்ப தெளிவா இருக்கு அவர் இப்படி இப்ப நான் பண்ண மாதிரி தான் பாடியிருப்பாரு அதுக்கு மேல இப்ப நம்ம பண்றதே வார்த்தை வார்த்தையா சொல்லியிருந்தா பிக்கப் பண்றது ஈஸி ஸோ நீங்க அதுல கேட்டுட்டு இருக்கீங்களா சிடியில ஸோ அப்போ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம் அப்பன்னா எப்படி பண்ணணுங்கிற மெத்தட்ல பண்ணலாம் यक्षात यक्षात कुरुते कुरुते प्रबोध समये प्रबोध समये स्वात्मानं एव अद्वयं स्वात्मानमेव अद्वयं स्वात्मानमेवाद्वयम् श्री श्रीगुरुमूर्तये नम इदं श्रीदक्षिणामूर्तये बीजस्यान्तरिव अङ्कुरो बीजस्यान्तरिवाङ्कुरो जगदिदं प्राङ् निर्विकल्पं புனக தேச கால கலனா தேச கால கலனா இப்பெல்லாம் என்ன பண்ணணும்னா எழுத்துக்கும் உச்சரிப்புக்கும் மட்டும்தான் கனெக்ஷன் பண்ணுவோம் ராகத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம் ராகம் நீங்க சீடியில கலந்து இந்த மாதிரி எழுத்துக்கும் உச்சரிப்பையும் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா அது ஈஸியா போயிடும் வைச்சித்ரிய வைச்சித்ரிய சித்ரீகிருதம் சித்ரீகிருதம் மாயாவீவ மாயாவீவ விஜம்பயத்யபி விஜம்பயத்யபி மகாயோகீவ மகாயோகீவ யஸ்வேச்சயா யஸ்வேச்சயா அடுத்த பேரா சஸ்யைவ ஸ்புரணம் சதாத்மகம் சதாத்மகம் அசத்கல்பார்த்தகம் அசத்கல்பார்த்தகம் இந்த வார்த்தை திரும்ப படிக்கிறேன் கொஞ்சம் நீளமாக இருக்கிறதுனால சதாத்மகம் சத்கல்பார்த்தகம் சதாத்மகம் அசத்கல்பார்த்தகம் சதாத்மக மசத்கல்பார்த்தகம் சதாத்மக மசத்கல்பார்த்தகம் சதாத்மக மசத் சதாத்மக இங்கே எப்படி சதாத்மக சதாத்மகம் அங்கே இம்மில் பிரிச்சு புரிஞ்சுக்கணும் அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருந்துருக்குது சதாத்மகம் அசத் கல்பார்த்தகம் அசத் கல்பார்த்தகம் அப்போ அந்த இம்மாவும் சேர்ந்தால் மா சவுண்டுக்கு மாறிக்கலாம் அப்போ என்னது சதாத்மகம் அசத் அந்த இடத்துல லேச கொஞ்சம் ஒரு அழுத்த அழுத்திட்டீங்கன்னா ஈஸியாயிடும் சதாத்மகம் அசத் கல்பார்த்தகம் அப்படி ஆ சதாத்மகமா அசத் இல்ல சதாத்மகம் அசத் சதாத்மகம் அசத் கல்பார்த்தகம் பாசத்தே பாசதே சாட்சாத் தத் तत्त्वमसीति साक्षात् तत्त्वमसीति वेदवचसा यो बोधयत्याश्रितान् போதயத் யாசிரிதான் யத் சாட்சாத் கரணாத் பவேன்ன எஸ் சாட்சாத் கரணாத் பவேன்ன உணராவிருத்திர் உணராவிருத்திர் பவாம் போனிதௌ பவாம் போனிதௌ புனராவிருத்திர் पुनरावृत्तिः भवाम्भोनिधौ भवाम्भोनिधौ भवाम्भोनिधौ भवाम्भोनिधौ पुनरावृत्तिर् पुनरावृत्तिः भवाम्भोनिधौ भवाम्भोनिधौ அஹ் அடுத்த பரா நானா சித்ர नानाचित्र நானா சித்ர नानाचित्र घटोदर कटोदर घटोदर कटोदर स्थित स्थित महा महा स्थित महा स्थितमहा दीप दीप दीप दीप प्रभा பிரபா பாஸ்வரம் பாஸ்வரம் திரும்ப இதே வரி நானா சித்திர கடோதர ஸ்தித்த மகாதீப பிரபா பாஸ்வரம் ஞானம் எஸ்ய தூ ஞானம் எஸ்ய தூ சக்ஷுராதிகரண चक्षुराधिकरण द्वारा बहिस्पंदते बहिस्पंदते जानामीति तमेव भान्तम् अनुभवात् एतत् अनुभवात् एतत् பாக்தம் அனுபாத் ஏத்தது சமஸ்தம் ஜகத்து சமஸ்தம் ஜகத்து அடுத்த பரம் தேகம் பிராணம் அப்பீந்திரியாண்யபி பிராணம் அப்பீந்திரியாண்யபி பிராணம் அபீந்திரியாண்யபி சலாம் புத்திம் சூன்யம் விதுகு சூன்யம் விதுகு ஸ்திரீ வாழான் ஸ்திரீ வாழ அந்த ஜட உப்பமா து அகம் இது இப்போ படிக்கிறார் திரிபால அந்த ஜட உபமாஸ்துவ அகமிதி திரும்ப படிக்கலாம் ஸ்திரீ பாலாந்த ஜடோப்ப ஜடோ ஜடோப்பமாஸ்துவகம் ஜடோப்பமாஸ்துவகம் ஜடோப்பமாஸ்துவகம் Jadu pa mast vaham. Jadu pa mast vaham. Iti. Jadu pa mast vaham iti. Jadu pa mast vaham iti. Brantaa. Brisham Sri baland jadu pa mast vaham iti. Sri baland jadu pa mast vaham iti. श्री बालांत जडोपमास्त्वहमिति बालांत जडोपमास्त्वहमिति भ्रांता वृषं वादिनः माया शक्ति विलास कल्पित माया शक्ति विलास कल्पित माया शक्ति विलास कल्पित विलास कल्पित மகாவியாமோக महाव्यामोह மகாவியாமோக महाव्यामोह சம்ஹாரிணே संहारिणे மகாவியாமோக சம்ஹாரிணே महाव्यामोह संहारिणे ஆ, அடுத்த பதம். ராகு கிரஸ்த திவாகரேந்து ஆ? ஆ, இப்ப இதுல தான் குறிப்பிடும் ರಾಹುಗ್ರಸ್ತ ದಿವಾಕರೇದ್ದು ರಾಹುಗ್ರಸ್ತ ದಿವಾಕರೇದ್ದು ರಾಹುಗ್ರಸ್ತ ದಿವಾಕರೇದ್ದು ರಾಹುಗ್ರಸ್ತ ದಿವಾಕರೇದ್ದು திவாகரேந்து சத்ருஷோ சத்ருஷோ மாயா சமாச்சாதனாத் சமாச்சாதனாத் மாயா சமாச்சாதனாத் ராகு கிரஸ்த அதே வரி ராகு கிரஸ்த திவாகரேந்து சத்ருஷோ माया समाचादनात् सन्मात्रः करणोप तो करणोप संहरणतो करणोप संहरणतो सन्मात्रः करणोप तो सन्मात्र मात्र करणोपसंहरणतो अपि यो भूत सुषुप्त पुमान यो भूत सुषुप्त पुमान सुषुप्त पुमान हाँ, यो भूत सुषुप्त पुमान प्राग अस्वाप्सम प्राग अस्वापसम इति अप प्राग अस्वापसमिति अस अस्वापसमिति प्राग अस्वाप्समिति प्रागस्वाप्समिति प्रबोध समये प्रबोध समये यफ प्रत्यभि प्रत्यभिज्ञायते प्रत्यभिज्ञायते यफ प्रत्यभिज्ञायते यः प्रत्यभिज्ञायते प्रत्यभिज्ञायते प्रत्यभिज्ञायते प्रत्यभिज्ञायते यः प्रत्यभिज्ञायते यः प्रत्यभिज्ञायते यः प्रत्यभिज्ञायते यः प्रत्यभिज्ञायते प्रत्यभि प्रत्यभि ज्ञायते ज्ञायते प्रत्यभिज्ञायते यः बालादिष्वपि बालादिष्वपि दिष्वपि वो बाल्या बाल्यादिष्वपि बाल्यादिष्वपि बाल्यादिष्वपि जाग्रदादिषु जाग्रदादिषु जाग्रदादिषु तथा तथा जाग्रदादिषु तथा जाग्रदादिषु तथा जाग्रदादिषु जाग्रदादिषु तथा तथा सर्वास्ववस्थास्वपि सर्वास्ववस्थास्वपि सर्वास्वस्थास्वपि सर्वास्वस्थास्वपि तथा सर्वास्वस्थास्वपि व्यावृत्तास्वनु व्यावृत्तास्वनु வர்த்தமானம் அகமித்யந்தகா அகமித்யந்தகா வியாவிருத்தாஸ்வனு வர்த்தமானம் வியாவிருத்தாஸ் வியாவிருத்தாஸ்வனு வியாவிருத்தாஸ்வனு வர்த்தமானம் வர்த்தமானம் அணுவர்த்தமானம் இப்ப அந்த விசர்க்கம் வந்து இஸ்ன்னு மாறிக்கும் பாட்டில் அப்படிதான் இசுன்னு தான் காதல் விழும் அகமி எந்த ஸ்புரந்தம் ஸ்புரந்தம் சதா ஸ்புரந்தம் சதா ஸ்வாத்மானம் பிரகட்டி கரோதி பிரகட்டி கரோதி வஜதாம் பஜதாம் भजता பிரகட்டீகரோதி பஜதாம் प्रकटीकरोति भजताम् யோ முத்ரயா यो मुद्रया भद्रया भद्रया யோ முத்ரயா பத்ரயா यो मुद्रया भद्रया அடுத்த பெற விஸ்வம் பஷ்யதி विश्वं पश्यति காரிய காரணதயா कार्यकारणतया காரிய காரணதயா कार्यकारणतया விஸ்வம் பஷ்யதி विश्वं पश्यति कारणतया स्वस्वामी स्वस्वामी संबंधतः संबंधतः स्वस्वामी सम्बन्धतः ஸ்வஸ்வாமி சம்பந்ததா ஸ்வஸ்வாமி சம்பந்ததா சம்பந்த சம்பந்த இல்ல சம்பா சம்பந்ததா விஸ்வம் பஷ்யதி விஸ்வம் பஷ்யதி காரிய காரணதயா காரிய காரணதயா ஸ்வஸ்வாமி சம்பந்ததா ஸ்வஸ்வாமி சம்பந்ததா சம்பந்ததா ஆச்சாரியத்தையா சிஷ்யாச்சாரியத்தையா ஓ கரண்ட் போயிருக்கா குழந்தை ஏதோ அழகு शिष्य शिष्य आचार्यतया शिष्याचार्यतया तथैव तथैव पितृपुत्राद्यात्मना पितृपुत्राद्यात्मना आत्मना पुत्राद्यात्मना पितृपुत्राद्यात्मना पितृपुत्राद्यात्मना भेदतः भेदतः भेदतः पितृपुत्राद्यात्मना स्वप्ने जागृति स्वप्ने जागृति वाय येष पुरुषो वाय येष पुरुषो वाय येष पुरुषो वाय येष पुरुषो माया माया परिभ्रामितः परिभ्रामितः परिभ्रामितः परिभ्रामितः माया माया परिभ्रामितः परिभ्रामितः माया परिभ्रामितः माया அடுத்து பூரம் சுவாசி அனலோ பூரம் வாம்சி அனலோ பூரம் வாம்சியனலோ సియనలో భూరం వాంసియనలో பூரம் வாம்ஸ் எனலோ பூரம் வாம்ஸ் எனலோ பூரம் வாம்ஸ் எனலோ பூரம் வாம்ஸ் எனலோ பூரம் வாம்ஸ் எனலோ அணிலோ அணிலோ அந்த எஸ் போட்டால் தனியாக படிக்கும் போது அணிலோன்னு படிக்கணும் சேர்த்து படிச்சா என்னன்னு பிறகு பார்க்கலாம் அணிலோ அம்பரம் அம்பரம் அகர்நாதோ அகர்நாதோ அம்பரம் அகர்நாதோ பூரம் பாம்சியனலோ அணிலோ அம்பர மகர் நாதோ அனிலோம்பர மகர் இப்ப வந்து அந்த ஆவை மறந்துடணும் அந்த ஆ இல்லாம ஆரம்பிச்சுக்கணும் அனிலோம் பரமகர் நாத்தோ அனிலோம் பரமகர் நாத்தோ ஊரம் வாம்ஸ் எனலோ అనిలోం బరమహర్ నాథో அவ்வளோதான் இப்போ கூரம் வாம்சியனலோ நீலோம் பரமகர் நாதோ அது பார்த்தீங்கன்னா வந்துடும் ஒன்றும் கஷ்டம் இருக்கு ஆமாம் கூரம் வாம்சியனலோ நீலோம் பரமகர் நாதோ ஓரப்பாம் எனலோ நீலோ பரமகர் நாத்தோ திரும்ப ட்ரை பண்ணுங்க பூரம் பாம் எனலோ நீலோ பரமகர் நாத்தோ அந்த இடம் நிலோ நிலோன்னு பூரம் திரும்ப சொல்லுங்க பூரம் பாம் எனலோ நீலோ பரமகர் நாத்தோ அந்த இடம் நிலோம்னு போய்க்கணும் அப்படியே நிலோம் அதே போல பூரம் எனலோ எனலோடிலோ அப்படி தொடர்ந்து பூரம் எனலோ எனலோடிலோம் பரமகர் நாத்தோ பூரம் பூரம் எங்க பூரம் பாம்ஸ் பாம்ஸ் yellow நீலோ nilo இல்லையே என்ன வருது பூரம் பாம்ஸ் அப்படியே பேடா நுடிய வச்சுக்கிட்டே வரும் பேடா நுடிய தொட்டுக்கிட்டே வாங்க நான் படிக்கிறேன் பூரம் பாஸ் ஏ சைலண்ட் ஆகுதா எங்க இருக்கு லோக் முடால அதான் நலோன்னு சொல்றேன் நலோ இல்லையே பூரம் பாம்ஸ் தொட்டுக்கிட்டே வாங்க பூரம் பாம்ஸ் எனலோ எனலோ எனலோ அதுக்கப்புறம் எங்க இருக்குல்ல ஓ இல்ல இல்ல அது அடிச்சிருக்கு தப்பு நான் சமஸ்கிருதத்தை பார்த்து படிக்கிறேன் அது தமிழ்ல தப்பா வந்துருச்சு பூரம் வாம்சியலு நனிலோன்னா கிடையாது பூரம் வம்சிய இல்லை இல்லை அந்த நான் இடம் மாற்றி போட்டாங்க சாரி தமிழில் அந்த லோவுக்கு அப்புறம் நான் இருக்குல்ல அது வந்து அந்த எஸ்ஸுக்கு முன்னாடி போடும் இல்லை இல்லை எஸ்ஸுக்கு முன்னாடி இல்லை இப்போ பார்க்க சொல்கிறேன் பாருங்க பூரம் வாம்சிய நலோ ஐயோ அந்த நாவையும் எஸ்ஸையும் இடம் மாற்றி போட்டிருக்காங்க எஸ்ஸை தூக்கி நான் இருக்கிற இடத்துல போடுங்க நான் தூக்கி எஸ் இருக்கிற இடத்துல போடுங்க ஆமாம்மா கரெக்ட் அது நான் தமிழ்ல டைப் டைப்னு பார்க்கல அப்பப்போ பார்த்தா இந்த பறவையில் பார்க்கல ஆ கரெக்ட் அதானே பார்த்தேன் எஸ் போடணும் அந்த எஸ் எல்லாம் ஆ இருக்குன்னு அர்த்தம் ஆனால் அங்கே படிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது சேர்த்து படிக்கும்போது படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இப்போ கரெக்டாக வருதா பூரம் பாம்சிய நலோ நிலோம் பரமகர் நாதோ பாம்சிய நலோ நிலோ பரமகர் நாதோ பூரம் பாம்ஸ் எனலோ நிலோம் பரமகர் நாதோ பூரம் பாம்ஸ் எனலோ நிலோம் பரமகர் நாதோ அப்போ எப்படி இருக்கு பூர இம் பாஸ் न लो यस नी लो करेक्टा अपर यस बर मकर ना तो करेक्टा से बूरम बॉम्स यनलो नीलो बर मकर ना तो बूरम बॉम्स यनलो नीलो बर मकर ना तो बूरम बॉम्स यनलो नीलो बर मकर ना तो இமாம் சுஃப் குமான் இமாம் சுஃப் இதை படிக்கும்போது எப்படி படிப்பாங்க பூரம் ஹாம்ஸ் எனலோ நீலோம் வரமகர் நாசூஹிமாம் சுக்குமான் தூரம் ஒரு தடவை பாருங்க திருப்பி சொல்லனாலும் பரவாயில்ல அப்படியே பார்க்க முடியுதான்னு பாருங்க நான் பாடுறேன் மெதுவாக பாடுறேன் இது பேனா வச்சுக்கிட்டே வரணும் அப்போ தான் கேட்ச் பண்ண முடியும் இல்லைன்னா விட்டுருவீங்க பூ ஆ ரெடியாக இருங்க வெளிச்சம் வரீங்களா பூரம் பாம் சியனலோ நீலோம் பரமகர்ணா தூஹி மாம் சுகுமான் <laughs> இன்னொருத்தர பாருங்க சராச்சராத்மகமிதம் சராச்சராத்மகமிதம் சராச்சராத்மகமிதம் यस्यैव मूर्त्यष्टकम् मूर्त्यष्टकम् नान्यत् किञ्चन नान्यत् किञ्चन नान्यत् किञ्चन विद्यते विद्यते विमृशताम् विमृशताम् यस्मात् यस्मात् परस्मात् विभोः विभोः यस्मात् परस्मात् यस्मात् परस्मात् विभोः यस्मात् परस्मात् विभोः அடுத்த பாருங்க சர்வாத் சர்வ ஆத்மத்வம் இதி சர்வ ஆத்மத்வம் இதி ஆத்மத்வமிதி आत्मत्वमिति सर्वात्मत्वमिति सर्वात्मत्वम इति सर्वात्मत्वम इति स्फुटीकृतम् सर्वात्मत्वमिति सर्वात्मत्वमिति सर्वात्मत्वमिति स्फुटीकृतम् स्फुटीकृतम् यस्माद् यस्माद् अमुष्मिन् स्फुटीकृतम् इदम् इदम् स्फुटीकृतमिदम् इदम् स्फुटीकृतम् इदं स्फुटीकृतमिदं यस्माद् अमुष्मिन् स्तवे अमुष्मिन् स्तवे अमुष्मिन् स्तवे यस्माद् अमुष्मिन् स्तवे तेन अस्य तेनास्य श्रवणात् श्रवणात् तदर्थ तदर्थ मननात् मननात् ध्यानाच्च ध्यानाच சங்கீர்த்தனா சர்வாத்மத்துவம் சர்வாத் இல்ல இங்கே கவ போட்டுறீங்க சர்வாத்மத்துவம் சர்வாத்மத்வ இப்பதான் துவா வாவோட தான் முடியுது சர்வாத்மத்வ சர்வாத்மத்வ மகா விபூதி மகா விபூதி சகிதம் மகா விபூதி சகிதம் சியாத் சியாத் ஈஸ்வரத்வம் ईश्वरत्वं स्वतः स्वतः स्याद् ईश्वरत्वं स्वतः स्याद् ईश्वरत्वं स्वतः सिद्ध्येत् सिद्ध्येत् तत् पुनरष्टता पुनरष्टता तत् पुनरष्टता પરિણતમ च પરિણતમ च ऐश्वर्यम् અવ્યાહતમ अव्याहतम् ऐश्वर्यम् अव्याहतम् परिणतं च ऐश्वर्यम् अव्याहतम् परिणतं चैश्वर्यमव्याहतम् அது பரிணத்தம் ச ஐஸ்வர்யம் ரெண்டும் சேர்ந்து சைஸ்வர்யம்னு மாறி சைஸ்வர்யம் பரிணத்தம் சைஸ்வர்யம் பரிணத்தம் சைஸ்வர்யம் பரிணத்தம் சைஸ்வர்யம் பரிணதம் சைஸ்வர்யம் பரிணதம் சைஸ்வர்யம் பரிணதம் சைஸ்வர்யம் சைஸ்வர்யம் சைஸ்வர்யம் சைஸ்வர்யம் ஐஸ்வர்யம் பரிணதம் சைஸ்வர்யம் பரிணதம் ஐஸ்வர்யம் பரிணதம் சைஸ்வர்யம் பரிணதம் ஐஸ்வர்யம் அவ்யாகதம் அவ்யாகதம் பரிணதம் சைஸ்வர்யம் பரிணதம் சைஸ்வர்யம் அவ்யாகதம் அவ்யாகதம் அவ்வளவுதான் நல்லது பெற்ற கல்வி வாழ்விதழில் பயனதை உடன் தரட்டும் சொன்ன குரு பரம்பரையின் ஆசிகள் துணை வரட்டும் கற்ற சாஸ்திரம் என்னை கைவிடாது இருக்கட்டும் சாஸ்திரத்தை என்றும் நானும் கைவிடாது இருப்பேனாக காவாயோ மெய்யறிவை விலகி வாழும் மெய்யறிவை விலகி வாழும் கீழ்நிலை வேண்டாம் என்றும் கீழ்நிலை சாந்தி சாந்தி சாந்தி ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரி ஓம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் ஒன்பது ஒன்பதே வந்துருக்கு ஒன்பதுலையா கிடைக்குமா கடை இருக்குமா இப்போ ஒருத்தர் கடை இருந்தால் வாங்கிக்குவாங்க நம்பரை காணும் இங்கே ஆ ஃபோனில் ஏதோ பிரச்சனைங்க நிறைய நம்பர் காண போகுது போட்டிருக்கிறது என்னன்னு தெரியல இது எப்படி எதை என்னன்னு தெரியல எவ்வளோ நம்பர் காண பாருங்க இப்போ தான் பார்க்குறேன் உங்கள் நம்பர் ஆனால் இருந்தது இப்போ காணும் போல் எத்தனை நம்பருக்கு அனுப்பிட்டுன்னு தெரியல ஏதோ பிரச்சனை இருக்குது not only